ஹரி ஓம் சவுண்டு கேட்குறதா சரி ஓம் ஆரம்பிச்சிடலாங்க ஆ நீங்கள் நீங்கள் ஆரம்பிங்க ஸ்ரீராம் ஓம் शुक्लं पुरधरं विष्णुं शशिवर्णं च प्रभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ஆகட்டும் என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்றி செய்து சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு பிடித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தி அவன் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம் கொஞ்சம் பார்ப்போம் இப்போ சரியா இருக்குங்களா வீடியோக்காக பார்க்காதீங்க ஆடியோ ஆடியோ கிளாரிட்டி மட்டும் ஏன்னா வீடியோவுக்கு பார்த்தோம்னா ஆடியோ கிடைக்க மாட்டேங்குது ஆடியோக்கே முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம் வீடியோ பற்றி கவலைப்படாது நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன் ஆடியோவே நம்ம வச்சுக்கோம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக அத்த சப்தோ अथ सप्तदशोऽध्यायः अथ सप्तदशोऽध्यायः दशोऽध्यायः அப்படி ரைட்டு போ அர்ஜுன உவாச்ச அர்ஜுனன் பேசியிருந்தாரு பொருள் ஒருத்தர் படிக்கலாம் கிருஷ்ணா எவர்கள் சாஸ்திர விதிமுறைகளை மீறி ஸ்ரத்தையால் உந்தப்பட்டு தெய்வங்களை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய நிலைதான் என்ன சத்துவ குணம் உடையதா ரஜோகுணம் உடையதா அல்லது தமோ குணம் உடையதா அப்படின்னு அவர் வந்துட்டு இருக்கார் நம்ம இந்த பொருளை பார்த்துக்கிட்டோன்னா தான் அந்த ஸ்லோகத்தை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால ஸோ இவர் கேட்குறதுனுடைய நோக்கம் இப்படி இருக்கு இப்போ ஸ்லோகத்துக்கு வரலாம் ஏ எவர்கள் அதாவது பதினேழாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது ஸ்லோகம் பண்ணிட்டு இருக்கோம் ஏ எவர்கள் சாஸ்திர விதிம் அப்படின்னா சாஸ்திர விதியினை சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்ட விதியினை சாஸ்திரம்னா என்னென்னு நேற்று பார்த்தோம் சாஸ்திரம்னா நம்ம இந்த இடத்துல வெறும் நூல் கட்டமைப்பு மட்டும் வச்சுக்க முடியாது நூல்கள் கொடுத்த அப்படின்னு மட்டும் வச்சுக்க முடியாது பெரியவர்கள் சொல்லிய பல நேரங்கள் பல விதிகள்லாம் எழுதப்படலை பெரியவர்கள் சொல்லி தான் வந்துட்டு இருக்கு அப்போது அதுவும் சாத்திய சாதன கனெக்ஷனில் வருகிறது என்றால் சாத்தியங்களுக்கு ஏற்ற சாதனங்களாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் அதுவும் சாஸ்திரம் தான் நடந்தது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து புத்தகத்தில் இருக்கான்னு தான் கேட்குறாங்க ஏன்னா எதுவுமே ஒரு காலத்தில் புத்தகமாக இருந்தது இல்லை எல்லாம் செவி வழியில் தான் வந்துட்டு இருந்தது மனப்பாடமாக வச்சுருந்தாங்க அப்போ எல்லாத்தையும் புத்தகமாக எழுதி முடிக்க முடியாது இன்னமும் எல்லாமும் புத்தகமாலாம் ஆகலை பல விஷயம் செவி வழியாக வந்தது அது இன்னும் வந்துகிட்டு இருக்கிறது பண்பாட்டில் பல விஷயம் காணாமல் போயிடுச்சு ஆனால் அது இந்த ஞானிகளால் இந்த சாதன சாத்திய விஷயங்களில் எக்ஸ்பர்ட்டாக நிபுணத்துவம் உள்ளவர்களாக இருப்பவர்களால் இந்த காலத்திற்கு எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியும் ஸோ அப்படி ரெக்கவர் பண்ணி சொன்னாலும் மீட்டு எடுத்து சொன்னாலும் அறிந்து சொன்னாலும் அதுவும் சாஸ்திரம் தான் கணக்கு அப்படி சாஸ்திர விதி உத்சிருஜிய அப்படி உத்சிருஜியன்னா அவைகளை கைவிட்டு யாரெல்லாம் சாஸ்திர விதிகளை கைவிட்டு ஸ்ரத்தையா அன்வித்தக ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாக ஸ்ரத்தையால் தள்ளப்பட்டவர்களாக சிரத்தையால் மூடப்பட்டவர்களாக சிரத்தையை உடையவர்களாக சுலபமாக சொன்னால் அன்பித்தகன்னா உடையவர்கள் என்றோடு வித் அப்படி ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாக அப்படி சவுண்டு சரியா இருக்குங்களா உங்களுக்கு ஜெகன் சவுண்டு சரியா இருக்குங்களா ஆ ரைட் ரைட் ஸ்ரத்தையா அன்பித்தக சிரத்தையை உடையவர்களாக எஜந்தே எஜ்னா என்னங்க எஜ்ஜு ஞாபகம் வருதா எஜ்ஜுன்னா எஜ்ஜுன்னா வெளிப்பாடு யஜ்யம் அப்படின்லாம் பார்த்துருக்கோம் பஞ்சமகா யஜ்யம் எஜமானன் இதெல்லாம் எஜ்ஜில் வழிபாடு வெளிப்பாடு எஜமானன்னா வழிபாட்டை செய்பவன் எஜந்தே அப்படின்னா வழிபடுகிறார்களோ வழிபடுகிறார்கள் சிறந்தையுடன் கூடியவர்களாக வழிபடுகிறார்களோ யாரெல்லாம் சாஸ்திர விதியினை கைவிட்டு விட்டு அப்படின்னா என்னென்னா சாஸ்திரம் சொல்லுது நீ இப்படி பாரு அதாவது நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது பூஜையில் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு விதி சாதாரணமாக வழிபாடு பண்ணும் பொழுது முதல் சங்கல்பத்தில் இப்படி ஆரம்பிக்கும் என்னென்னா ஹே இறைவா நீயே இங்கே எல்லாமாக இருக்கிறாய் நீயே இங்கே நானாகவும் இருக்கிறாய் அப்படிப்பட்ட நான் உன்னை இப்பொழுது என்னுடைய சித்த சுத்திக்காக மன தூய்மைக்காக உன்னை வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் பூஜை இப்பவும் கோயில் எல்லாம் அப்படிதான் சொல்லி ஆரம்பிப்பாங்க அதுக்கு என்ன பொருள்னு அவருக்கும் தெரியாது அந்த ஆரம்பிக்கும் போது நம்மளும் இருக்கிறது இல்லை நம்ம கடைசியா கருப்பூரம் கட்டுறப்ப போடாம வந்துட்டு போயிட வேண்டியது மக்கள் இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கு புரியுது இல்லை சாதாரணமாக கல்யாணம் ஆகலாம் கிரக பிரவேசம் ஆகலாம் எல்லா பூஜையும் ஆரம்பிக்கும் போது அந்த எஜமானனை உட்கார வச்சு யாருக்காக அந்த பூஜை பண்ணது வீட்டினுடைய எஜமானனை உட்கார வச்சு இந்த பிராமணர் சொல்லுவார் சொல்லி அவருக்காக இவர் சொல்லி அவர் அந்த நேரத்துல ஆகுதி போட சொல்லி அந்த சங்கல்பம் பண்ணி வைப்பார் அந்த சங்கல்பத்தில் இப்படிதான் தான் வரும் ஸோ இதெல்லாம் ஒரு டிக்ளரேஷன் முதல்ல இருக்குது இப்போ என்னென்னா அந்த சங்கல்பத்தை சரியாக பண்ணுறதில்ல அல்லது பொருளை புரிஞ்சு பண்ணுறதில்ல மன தூய்மைக்கு என்ன செய்யணுமோ செய்யறதில்ல இதெல்லாம் உத்சரிஞ்சிய ஒன்று ஒன்றா கைவிட்டு இப்போ நம்ம எல்லாருமே கைவிட்டுட்டு தான் ஒரு ஒன்று ஒன்று சரி பரவாயில்ல அதை கொஞ்சம் விட்டுரு சரி பரவாயில்ல இதை கொஞ்சம் விட்டுரு இதெல்லாம் உத்சரிஜிய தான் ஒன்று ஒன்றா கைவிட்டுக்கிட்டே வந்து சரி அப்புறம் எதுக்காக தான் பூஜை பண்ணுறான் அப்படின்னா சிரத்தையாக அன்பி வித்தகான ஆனால் சிரத்தை இருக்குது ஏதோ ஒரு சிரத்தை ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல சிரத்தைன்னா மேஜர் மீனிங் வந்து விஸ்வாசம் தான் ஆனால் ஒன்று பெரியவங்கெல்லாம் சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அது மட்டும் சிரத்தைங்கிற கணக்கில் வருது பெரும்பாலும் நம்பிக்கைங்கிற விஸ்வாசங்கிற அடிப்படையில் கணக்கில் தான் வருவீங்க சிரத்தைங்கிறது அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வழிபடுகிறார்கள் எதுக்காகன்னா குறுகிய குறுகிய நன்மைகள் அதாவது சாஸ்திரம் சொல்றது அந்த நன்மைகளுக்காக தேடி போறதும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுது இந்த இடத்துல பல பேர் ஆச்சாரியர்கள் பண்ற தப்பு குறுகிய நன்மைகளுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம அப்படி கிடையாது குறுகிய நன்மைகளுக்காக பிரார்த்தனை செய்யலாம் குறுகிய நன்மைகளுக்கான தேவை இருந்தால் உடல் சார்ந்தோ அல்லது மனம் சார்ந்தோ தேவை இருந்தால் கட்டாயம் ஒருவன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்யாமல் கூடாது அதுக்காக பிரார்த்தனை செய்யாமல் பிரார்த்தனையில் சொல்லாமல் கேட்காமல் அதை அடைவதற்காக முயற்சி எடுப்பது ஒரு பாப்ப செயல் ஆக்சுவலாக அது அவ்வளோவா சிறப்பு கிடையாது ஒரு விஷயத்துக்கு நம்ம எது செஞ்சாலும் அது தொழிலாக இருக்கலாம் ஒருத்தட்ட கடன் வாங்க போகலாம் ஒரு பைக் லோனில் வாங்க போகலாம் என்னமோ அல்ல ஒரு அரசியல்வாதியால் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு ஒரு நன்மை நடக்கணும் அதுக்காக போகலாம் என்ன அப்ரோச் பண்ணாலும் உலகத்தில் ஏதாவது ஒரு நன்மை தேவை எனக்கு ஒரு சகாயம் தேவை அப்படின்னு இருக்குது நான் அதை டீல் பண்ண போறேன்னா பெட்டர் முதல்ல இறைவன்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட நீ இதை நல்லபடியாக செஞ்சு வைன்னு சொல்லிட்டு அப்புறம் போல தான் சேஃப் இது தெரியாமல் பல பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவ்வளோ பெரிய கடவுள்கிட்ட போய் நீ என்ன சின்ன விஷயம்லாம் கேட்குற அவர் வேணும்னு கேளு முக்தி வேணும்னு கேளு இதெல்லாம் சின்ன விஷயம்லாம் கேட்காத காசு போனதுக்காக பொண்ணுக்கு ப மாப்பிள்ளை கிடைக்கணும்னு பையனுக்கு பொண்ணு கிடைக்கணும்லாம் போய் கேட்டுட்டு இருக்கேன் என்னப்பா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் அப்படிலாம் பேசக்கூடாது அது மிகப்பெரிய தப்பு பெரிய பலனும் சிறிய பலனும் இறைவனிடம் கேட்கலாம் இப்போ நீ சொன்ன உங்ககிட்ட வந்து கேட்கக்கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இறைவன்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு தயவு செஞ்சு சொல்லிடாது அது மிகப்பெரிய ஒரு துரோகம் ஒருத்தருக்கு செய்கிற மிகப்பெரிய டேமேஜ் ஏன்னா மிகப்பெரிய கஷ்டம் வந்ததுன்னா கேட்கறதுக்கு இடம்லாம் போயிடும் மைண்டில் இது டியூன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சுவாமிகிட்டையும் கேட்கணும்னு தோணாது அப்புறம் என்னன்னா வலுவாயிடும் வேதனை வருத்தம் அதிகமாயிடும் அது நல்ல சார் கிடையாது அவர் கொடுக்க தயாராக இருக்கிறாரு பிரார்த்தனை பலனை கொடுக்க தயாராக இருக்குது மோட்சத்தை லட்சியமா வச்சுக்கோ போற வழியில என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேளு கேட்டு வாங்கி போட்டு சரி பண்ணிட்டு போயிட்டுரு போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு நம்ம என்ன திருடணும் நான் நான் வந்து அடுத்தவங்களை கொள்ளையடிக்கணும் நான் கொலை பண்ணணும் உதவி பண்ணணும் கேட்க வேண்டாம் அதுக்கு கேட்க வேண்டாம் எனக்கு ஒரு பொருளாதார படம் வேணும்னோ என் குழந்தைக்கு நோய் சரியாகணும்னோ என் மனைவிக்கு கஷ்டம் தேரணும்னோ என் உறவினர்களுக்கு இடையில இருக்கிற பிணக்கு நீங்கணும்னோ இதெல்லாம் கேட்குற தப்பு கிடையாது எனக்கே ஒரு சௌகரியம் தேவைப்படுதுன்னோ கேட்கறதுல தப்பு கிடையாது இதெல்லாம் மோட்சத்துக்கு சாதனமாக வைத்து கொண்டிருக்கிறேன் நான் அதை அடைவதற்காக இதைகளெல்லாம் எனக்கு பூர்த்தி செய்து கொடு அப்படின்னு அதனால தான் இந்த தெய்வ வழிபாட்டில் சங்கல்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கல்பத்தில் இந்த உரி வரும் பொதுவாக வரும் அண்ணன் தெரிஞ்சவங்க இப்படி சொல்லுவாங்க சில பேர் இதை விட்டுட்டும் பண்ணலாம் ஆனால் பெரும்பாலும் இதை சொல்லுவாங்க என்னென்னா தர்மார்த்த காம மோக்ஷ பிராப்தி அர்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷ பிராப்தியர்த்தம் சத்துர்வித புருஷார்த்த பிராப்தியர்த்தம் அப்படின்னா இந்த நான்கு விதமான வாழ்க்கை லட்சியங்களை மனித புருஷனின் தேவைகளை புருஷனா இந்த இடத்துல மனிதன் இந்த நான்கு விதமான மனிதனின் தேவைகளை மனிதன் மானுஷிய தேவைகளை மனிதன் தேவைகளை அடைவதற்காக இந்த பிரார்த்தனையை நான் பூஜையை நான் செய்கிறேன் அப்படி வரும் அப்படின்னா தர்மம் அப்படின்னா புண்ணியங்கள் அல்லது தர்ம நெறிகளை பற்றிய அறிவு புண்ணியத்தை தரும் வாழ்க்கையை பற்றிய அறிவு அர்த்தம் என்றால் செக்யூரிட்டி பொருள் காசு பணம் வண்டி வாகனம் நகை நட்டு உறவுகள் ஸோ எல்லா சௌகரியங்கள் அது அர்த்தம் காமன்னா ஆசைகள் நிறைய நல்ல ஆசைகள் வேண்டும் அந்த ஆசைகளும் பூர்த்தியாக வேண்டும் ஆரோக்கியமாக அது காமகா அப்புறம் மோக்ஷா இந்த மூணும் எதுக்காகன்னா கடைசியாக நம்ம மோட்சத்தை அடையிறதுக்காக அதுக்கு இந்த மூணு எந்த விதத்தில் இருந்தால் நல்லதோ அந்த விதத்தில் நீ எனக்கு கொடுக்கணும் அந்த விதத்தில் பூர்த்தி பண்ணி கொடுத்து நான் கடைசியாக மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படி நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் வாழ்க்கை லட்சியங்களையும் அடைய எனக்கு நீ அனுப்பி செய்வாயான்னு தான் ஆரம்பிக்குது அப்புறம் நம்மளே வந்து காசு போனாலும் கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் இல்லை ஆயிரம் ஆயிரம் வருஷமாக ஒரு சங்கல்பம் இருக்குது அப்புறம் இவ்வளோ காலம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா காரணத்தோட சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம மாற்ற வேண்டியதில்ல காரணத்தை கண்டுபிடிச்சா போதும் ஏன்னா சில விஷயங்களை சில நேரங்களில் மாற்றுற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து இதை மாற்றினா மிகப்பெரிய நஷ்டம் அப்புறம் நெகட்டிவ் ரிசல்ட் சாஸ்திரம் என்ன சொல்ல வருதோ அதுலேருந்து குழந்தைகளை பிரிச்சிருந்தோம் அவ்வளோ பெரிய டேமேஜை நம்ம வந்து பண்ணக்கூடாது மோட்சத்தை அடைகிறதுக்காக வேணா இன்னும் சுலபமாக்குறதுக்கு வேணா ஒரு சாதனத்தை நம்ம வந்து அடாப்ட் பண்ணலாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் அந்த சாத்தியத்திலேருந்து பிரிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிட்ட இந்த மாதிரி சுவாமிகிட்ட போய் இதெல்லாம் கேட்காதுன்னு சொன்னால் அவங்க கேட்குற பழக்கத்தை விட்டுட்டான்னா ஆல்மோஸ்ட் இவன் வந்து மோட்சங்கிறத விட்டு தடுமாறி போயிடுவான் அல்லது மோட்சங்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு தடுமாறி போயிடுவான் இதெல்லாம் மிகப்பெரிய டேமேஜில் போயிடும் அதனால அதை பண்ணிடக்கூடாது அப்படி ஸ்ரத்தையா அன்வித்தகா அன்வித்தகா இதெல்லாம் என்னது தெரியாமல் பல பேர் பேசுகிறார் அதாவது கடவுள் ஞானத்தை அடையிறது குருஜி கையில் இருக்கும் அது வந்து ஒருத்தருடைய திறமையே கிடையாது ஞானம் அடைந்த ஒருத்தர் ஞானம் அடைந்தால் இல்லைன்னா கடவுள் ஞானத்தை அடைந்தார் அல்லது கடவுளை பார்த்தார் அல்லது மோட்சத்தை அடைந்தார் இந்த மாதிரி என்னத்தை சொன்னாலும் அவர் பக்கத்தில் அவர் வச்சது வந்து சிரத்தை இருந்தது புண்ணிய பலம் இருந்தது மனப்பக்குவம் இருந்தது அவ்வளோதான் இது இருந்தாலும் மோட்சம் கிடைக்காது ஆனால் மோட்சத்துக்கு தேவையான சரியான பாத்திரம் இது அவ்வளோ பாத்திரம் இருந்தாலே பிக்ஷை வந்துடாது பிக்ஷை போடுறவும் போடணும் போட்டால் தான் அந்த பாத்திரம் கிடைக்கும் ஸோ அப்போ இப்போ பாத்திரம் நிறைஞ்சதுன்னா யாரை புகழறதுன்னு இப்போ கேள்வி வருது நல்ல பாத்திரம் வச்சிருந்தவனை புகழறதா அல்லது பிக்ஷை போட்டவரை புகழறதா யாரை புகழது இப்போ வந்து பிக்ஷை போட்டவரை புகழணும்னு சொன்னால் இவர் என்ன சொன்னாரியோ நான் பாத்திரம் வச்சிருந்ததுனால தானே அவர் போட்டாரு அப்படிங்கிறாரு அவரை புகழ்ந்த இல்லை இல்லை பிக்ஷ பாத்திரம் வச்சிருந்தவர் தான் பண்ண சிறப்பு அவர் நல்ல வேலை பாத்திரம் வச்சிருந்தாருன்னு சொன்னா ஐயோ அவன் பாத்திரம் வச்சிருந்தா நான் எனக்கு என்ன போடணும்னு தலையிட்டா அப்படின்னு போட்டவர் சொல்றாரு கரெக்டா இப்ப யார் புகழுக்கு உரியவர்கள்ங்கிறது ஒரு கேள்வி வருது இது தெரியாம தான் நம்ம சொசைட்டில இன்னைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் தப்பு தப்பா எல்லாம் பண்றது இன்னைக்கு காலத்துல நம்ம பண்பாட்டை மறந்து போய் பேசுறது ஒரு ஒரு ஞானம் அடைஞ்சாருன்னா அவரை பாராட்டத்துக்கு ஒண்ணுமே கிடையாது அவருடைய குருஜியை தான் பார்க்கணும் ஏன் சார் புண்ணியம் சம்பாதிச்சது அவரு மனப்பக்குவத்தை சம்பாதிச்சது அவரு சிறந்தே வச்சிருந்தது அவரு குருஜியை போய் பாராட்ட சொல்றீங்க பாத்திரம் வச்சிருக்கிறது இவரு பிச்சை போட்டவரை போய் பாராட்ட சொல்றீங்க அவர் போட்டதை பிச்சை ஆனா இவர் கஷ்டப்பட்டு பாத்திரம் தயார் பண்ணாரே அப்படிங்கிற அப்ப என்னன்னா ஆயிடுச்சு என்னன்னா பிக்ச போடுறவருக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா பிக்ஷை எடுக்கிறவன் பாத்திரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அவர் எப்படியோ போட்டுருவாரு அவரு என்னவோ பண்ணுவார் நீ ஒண்ணு கவலைப்படாது பிக்ஷை போறதுன்னு முடிவு பண்ணிட்டவரு உன்ட்ட பாத்திரம் இருந்தால் தான் போட்டோம்னு சொல்ல மாட்டாரு பாத்திரம் இல்லைன்னாலும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு கொடுப்பாரு இல்லை கையா வச்சுக்கிட்டு ரெண்டு பிஸ்கட்டை சாப்பிட்டு போப்பாம்பாரு பாத்திரமே இருந்தாலும் இன்னும் அக்கறை இருந்ததுன்னா ரெண்டு உத கொடுத்து ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு போம்பாரு அவருக்கு தெரியாது நீ ஒன்றும் கவலைப்படாத அதனால இதெல்லாம் வந்து சிக்கலான ஏரியா இதில் நான் யாரையும் குறையாக சொல்லலை நான் ஆனால் புரிஞ்சுக்கணும் இதில் உள்ள சூக்மமான விளைவுகள் என்ன மாற்றி செஞ்சால் விளைவுகள் என்ன வரும் நிறைய அப்புறம் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் ஞானம் அடைஞ்சார் ஞானம் அடைஞ்சார்னு அவரை புகழ்ந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸை காட்டி எங்கேருந்து ஞானம் வந்தது யார் கொடுத்தாங்க ஞானத்தை அவங்களை புகழ்ந்து பழம் அதுதான் பண்பாடு ஏன்னா நம்ம பண்பாட்டில் சீடன்னா குருஜியினுடைய பேரில் தான் ரெஃபர் பண்றோம் ஒரு பையன்னா அப்பா தாத்தா பேரில் தான் ரெஃபர் பண்றோம் அப்பா கூட ரெஃபர் பண்ணுறது தாத்தா பேரில் தான் ரெஃபர் பண்றோம் சுப்பிரமணியன்னா சுப்பிரமணிங்கிற பேருக்கும் முக்கியத்துவம் கிடையாது அவங்க அப்பா பேருக்கும் முக்கியத்துவம் கிடையாது நம்ம பண்பாட்டில் கோண்டுவனுடைய பேரன் சுப்பிரமணியன் தான் கணக்கு சுப்பிரமணியம் ஏதாவது நல்லது செஞ்சாலும் கோண்டுவுக்கு தான் போகும் தாத்தாவுக்கு சுப்பிரமணியம் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் கோண்டுவுக்கு தான் போகும் தாத்தாவுக்கு அவர் பேரை பிரச்சனை பண்ணிட்டான் இப்படி தான் பார்க்கணும் ஏன்னா இப்படி பார்க்குற பழக்கத்தை நம்ம ரெக்கவர் பண்ணணும் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு என்னன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா மேலே லோட் ஆச்சு இப்போ என்னன்னா தன்மையிலேயே லோட் ஆயிடுச்சு இப்போ பத்திரிக்கை போட்டாலே அவனே போட்டுக்கிறான் என்னுடைய திருமணத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வீட்டில் ஒரு பத்திரிக்கை வீட்டில் ஒரு நூறு பத்திரிக்கை போடுறாங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவன் ஒரு ஆயிரம் பத்திரிக்கை போட்டுக்கிறான் இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு என்னால இவன் கூப்பிட்ற இவன் கல்யாணத்துக்கு இதுக்கு மேல ஒரு நெருங்கத்துக்கு ஒன்றுமே கிடையாது இது நல்ல பழக்கமே கிடையாது டிக்ளேர் பண்ண முடியும் இவன் வந்து ஏ என் கல்யாணத்துக்கு நான் என்னடா கூப்பிடுறது எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க பத்திரிக்கை தான் நான் கொடுப்பேன் நீ வந்து சேரு நான் கொடு என் பத்திரிக்கை கொடுக்கணும்னு நீ நினைக்காத இப்படி சொல்ல தெரியும் அதுவே தெரியல நீ பசங்க அவன் போட்டுக்கிறான் அவன் ஃபோட்டோ போட்டு பொண்ணு மாப்பிள்ள போட்டோ போட்டு கீழே அவன் பேர் போட்டு பொண்ணு ஒரு பத்திரிக்கை மாப்பிள்ள ஒரு பத்திரிக்கை இவங்களும் தனித்தனியாக இல்லை ஸோ அப்போ என்னன்னா கொஞ்ச நாளில் எல்லா பொறுப்பும் தன் மேலே விழுது அது அவங்க நல்லது கிடையாது எனக்கு தெரியாதப்பா இதெல்லாம் அப்பா பொறுப்பு எனக்கு தெரியாதப்பா இதெல்லாம் தாத்தா பொறுப்புன்னு ஏதாவது கொஞ்சமாக லோடை குறைக்கணும் அது எந்த லோடை வந்து அப்பா தலையில் போடுறது எந்த லோடெல்லாம் தாத்தா தலையில் போடுறதுன்னு லிஸ்ட் இருக்கணும் இல்லைன்னா எல்லா பலுவும் இவன் தலையில் வந்துடும் இவன் நசுங்கி போயிடுவான் இப்படி பலுவுக்கு கீழே இருக்கிறவன் வளர்க்குற குழந்தை ஆரோக்கியமாக இருக்க முடியாது அந்த குழந்தை ப்ரெஷரில் பிறந்தவன் வாழ்வு பூரா ப்ரெஷரில் தான் வளருவான் ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் சைல்ட்ஹுட்டில் இந்த டேமேஜ் நடக்கும் கருவில் இருக்கும்போது குழந்தைகள் இருக்கும்பொழுது இந்த ஃப்ரீடம் இல்லைன்னா அவங்க மைண்டில் ஃப்ரீடம் இல்லைன்னா அந்த ப்ரெஷர் அப்படியே கருவுக்கு போயிடும் குழந்தை தலையில் போயிடும் இப்போ தலையில் இருக்கிற ரோடெல்லாம் லோடெல்லாம் அப்படி என்னன்னா அவங்க வாழ்க்கை போகிற ப்ரெஷரே இல்லைனாலும் அவன் ப்ரெஷரில் தான் ஃபீல் பண்ணுவான் நான் ப்ரெஷராக இருக்குன்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஒரு முள்ளு குத்திச்சுனாலும் அவன் உடனே திட்ட ஆரம்பிச்சிருவான் ஒரு பஸ் விட்டால் போதும் முடிஞ்சு போயிடுச்சு ஏன்னா பிறக்கும்போதே யானைக்கு பிறந்தவன் யானையாக தான் இருப்பான் கழுதைக்கு பிறந்தவன் கழுதையாக தான் இருப்பான் அந்த மாதிரி ப்ரெஷருக்கு பிறந்தவன் டென்ஷனுக்கு பிறந்தவன் டென்ஷனாக தான் இருப்பான் என்ன பண்ணுறது கொஞ்சமாக நிம்மதிக்கு பிறந்திருக்கணும் பிறக்கும் பொழுதே இப்படி இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவோம் அதனால் இதெல்லாம் நிறைய இது பார்த்தீங்கன்னா இது நிறைய முக்கியமான இஷ்யூஸ்லாம் கொண்டு போய் முடியும் அதனால் இதெல்லாம் வேறு வழியே இல்லை சில விஷயங்கள் காலகட்டத்தில் மாற்றத்தில் போயிட்டதுனாலும் ரெக்கவர் பண்ணலனாலும் பிரச்சனையில் மாற்று கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி தீரணுங்கிறது கை விட்டாச்சு போயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஆனாலும் கடைசியில் வெள்ளத்தில் முழுக போகிறவங்களுக்கு சொந்த உரல் கிடைச்சா கூட தூக்கி போடுற மாதிரி நம்ம வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தான் இந்த கல்ச்சர்லாம் பார்க்கணும் அதனால் எப்பயுமே தன்னை ரெஃபர் பண்ணுறது தப்பு அது வந்து அவனுக்கு நஷ்டம் அவனுடைய புகழை அடக்கிறதா நினச்சிக்கிறாங்க இந்த காலத்தில் அப்படி அப்படி இன்டர்பிரட் பண்ணிடுறாங்க கஷ்டப்பட்டது இவன் இதுன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு பேர் போகுது அது என்ன அவங்க தாத்தா பாட்டி போயிருக்கும் இப்போ பாருங்க உதாரணத்துக்கு இந்த ஸ்கூல் சிலபஸில் இன்னைக்கு நடக்கிற பெரிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்கிறாங்க அதாவது school tenth plus two examination எழுதியாச்சுன்னா பாஸ் பண்ணியாச்சுன்னா அந்த பையன் பேர் அவனுடைய பேட்டி பத்திரிகையில் வரும் நான் என்ன சொல்கிறேன்னா இது முழுக்க தான் அவங்க அம்மா அப்பாவுடைய ஃபோட்டோ கூட அவங்க அம்மா அப்பாவோட பேட்டி கூட போதும் ஏன்னா எந்த விதத்துலையும் பையன் காரணம் பையன்கிட்ட இன்னைக்கு அதை பாஸ் உள்ள ஒரு ஒரு ஆங்கிள்லேயும் அவனுக்கு தேவையான பணம் அவனுக்கு தேவையான ப்ரிலிமினரி எஜுகேஷன் எல்லாமே பெற்றோர்கள் அவனை ஸ்கூலில் சேர்க்கறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணது பெற்றோர்கள் எந்த ஸ்கூலில் சேர்க்கறது முடிவு பண்ணது பெற்றோர்கள் அதுக்கு தேவையான பணத்துக்கு கஷ்டப்பட்டது பெற்றோர்கள் அவன் எந்த லாங்குவேஜ் பேசணும்னு முடிவு பண்ணது பெற்றோர்கள் என்ன மாதிரி வளரணும்னு முடிவு பண்ணது பெற்றோர்கள் இவனை பெற்றுக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணதே பெற்றோர்கள் பெத்து அவன் கையால் ஆகாதவனாக இயலாதவனாக மூணு வயசு வரைக்கும் இருந்தானே என்னைக்கு வேணாலும் இவனை கழுத்து நெரிச்சு தூக்கி போட்டிருந்தாக்க கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இவனால் தப்பிக்க முடியாது போன போயிட்டு போது பிக்ஷை போட்டு பொழைச்சிட்டு போறான்னு அவனை விட்டது பெற்றோர்கள் எல்லா விதத்திலையும் பெற்றோர்கள் இப்போ பார்த்தேன் நேற்று பேப்பரில் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமான சம்பவம் ஒரு குழந்தை வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் முடிச்சு போட்டு தொட்டியில் கிடக்கு திருப்பூரில் இறந்து போய் ஸ்மெல் அடிக்குதுன்னு எல்லாரும் போய் பார்த்தாங்க அந்த பேப்பருக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இது அப்போ தான் தொடங்க ஏய் இப்படி போட்டிருந்தா இவன் எந்த எந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போகிறான் எந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போகிறான் வாங்க சொல்லு இவன் பெரிய கொம்பன்னா இப்போ வாங்க சொல்லி போகிறாங்க இவன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு ஏதோ ஒன்று வாங்கினான்னா நீ அவனே பாராட்டுற இப்போ அது அவனுடைய ஈகோ அதிகமாக்குது பதினஞ்சு வயசுல ஒரு பையனுக்கு புகழ்ச்சி வர்றது நல்லது கிடையாது அவன் வந்து தடுமாறி போயிடுவான் ஆணவம் தடுமாறிடும் ஆணவம் தலையை கேறிடும் நாளைக்கு அவன் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனையில் அவன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் இதெல்லாம் பண்ணக்கூடாது வேலை பெட்டர் பெற்றோர்களை பாராட்டு தாத்தா பாட்டியை பாராட்டு அப்போ இது வந்துச்சுன்னா என்ன பெற்றோர்களுக்கு இடையில காம்படிஷன் ஆகும் நான் குழந்தை வளர்க்குறது இது இது மீடியா எல்லாம் பண்ணியாச்சுன்னா என்ன பெற்றோர்கள் ஆ நான் நல்லபடியாக குழந்தைய வளர்க்கணும் ஆ நான் நல்லபடியாக அவங்க போயிட்டு இப்படி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களாமா இப்படி படிக்க வச்சதுனால தான் ஃபஸ்ட் வந்தாங்களாமா அப்போனா நான் அப்படி வாங்குறேன் அப்போ காம்படிஷன் எங்கே போகணும்னா காம்படிஷனே வந்தாலும் அது பெற்றோர்களுக்கு போகும் அந்த காம்படிஷன் வேண்டுமா வேண்டாமாங்கிறது அடுத்த டாபிக் போயிட்டு போகுது இப்போ காம்படிஷன் தான் உனக்கு எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வழி நீ முடிவு பண்ணால் கூட பெற்றோர்கள் காம்படேட் பண்ணிக்கிட்டு நான் எப்படி படிக்க வைக்கிறதுன்னு அவங்க அப்போ என்ன ஒன்றா ஸ்பெஷல் கோர்ஸ் அவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க ஓ ஏதோ பையனை நல்லா பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஏதோ கோர்ஸ் நான் பார்க்கலாமா நான் போக போகிறேன் நீ போய் நீயே இவன் தலையில் ஏற்றுற லோட ஏற்றுற பதினஞ்சு வயசு பையன் குழந்த அவன்கிட்ட போய் காம்படிஷன் உணர்ச்சியை ஏற்படுத்தி நீ வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் இது என்ன பைத்தியக்காரத்தானே ரொம்ப நீ அப்போ சாஸ்திர விதி அப்படி பெரியவர்கள் சொன்னது அப்ப பெரியவர்கள் சொன்னா ஏதோ காரணத்தினுடன் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் அந்த சாஸ்திர விதியைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் அதில் எதை இந்த காலத்துக்கு எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் சொல்லி வருவதெல்லாம் சாஸ்திர விதி தான் அப்போ சங்கல்பம் பண்ணும்பொழுதே எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் உட்காந்து பூஜை பண்ணணும் அந்த மாதிரி தான் உட்காந்து சங்கல்பம் பண்ணணும் அந்த மெத்தடில் பண்ணும்போது அது நல்ல படியான பலனையும் கொடுக்கும் கடைசியாக மோட்சத்துக்கும் அழைச்சிட்டு போகும் டபுள் பெனிஃபிட் இதில் என்னென்னா எந்த கட்டமைப்பு அல்லது எந்த ப்ராஜெக்ட் அல்லது எந்த ஒரு செயல் திட்டம் அது லௌகிக்கம் அல்லது வைதிக்கம் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு செயல் கட்டமைப்பு அல்லது ப்ராஜெக்ட் அது வந்து மோட்சத்துடன் வாழ்க்கையினுடைய லட்சியத்துடன் அது சாத்தியத்துடன் சம்பந்தம் இல்லை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சம்பந்தத்தில் இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நல்லது கிடையாது அது சேஃபே கிடையாது அது முழுக்க முழுக்க டேமேஜிங் அது ஒரு நாள் இவனை கொண்டுட்டு தான் வேணும் அது வந்து சந்தேகமே கிடையாது அழிச்சிடும் அது எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுங்கிறத சொல்ல முடியும் அது எவனையும் டார்ச்சர் பண்ணும் அதுக்குள்ளே மாட்டினதுனால இவனும் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு விட்டுரும் எதை எடுத்தாலும் அது வந்து சாத்தியத்துக்கு நேரடியாக கனெக்ஷனில் இருக்கலாம் அது மறைமுகமாக செகண்டரி டூலாகவும் இருக்கலாம் சப்சர்வியண்டாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ள கணக்கில் கொண்டு வரணும் சாத்தியத்துக்கான சாதனங்கள் அப்போ கண்டு வர முடிஞ்சாதான் அதை செய்யணும்னு வாழ்க்கையில் வச்சுக்கிட்டாலே வேலை முடிஞ்சிச்சு இதெல்லாம் என்னென்னா சாஸ்திர விதி இது இது எப்படி சார் நீங்கள் புது விளக்கம் சொல்கிறீங்க இப்படிலாம் யாருமே சொன்னதில்லை நான் ஒன்றும் ஒத்துக்க முடியாது இது என்ன நீங்கள் நினச்சா எதை வேணாலும் கண்டுபிடிக்கிறதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இவரே இது இன்னொரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறார் இங்கே இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் பதினாறாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறாரு எவன் சாஸ்திர முறையை துறந்து தன் மனம் போனபடி நடந்து கொள்கிறானோ அப்படின்னு அங்கேயும் சொல்லியிருக்காரு அங்கேயும் இதே வரி தான் எக சாஸ்திர விதி உத்ஸ்ருஜிய இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் இதே வரியை பயன்படுத்தியிருக்கிறார் ஸோ அப்போ அங்கேயே சொல்லியாச்சு சாஸ்திர விதியை கைவிட்டு விட்டு அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன பிரச்சனை சாஸ்திர விதியை கைவிட்டு விட்டு பண்றது தப்பு அது சேஃப் கிடையாதுங்கிறது சொல்லியிருக்கிறாரு அவன் வெற்றியை அடைவதில்லை பெரும் வெற்றை மேலான நிலையை அடைவதில்லை சுகத்தையும் அடைவதில்லைன்னு சொல்லியாச்சு அப்ப வாழ்க்கையினுடைய லட்சியம் இருந்தால் இந்த பெரும்பெரு சுகமான வாழ்க்கை தான் ஒருவேளை அவன் யார் இந்த சீக்கர் அல்லது ஒரு தேடுபவன் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருப்பவனுக்கு இது வாழ்க்கை லட்சியமாக இல்லைன்னா கூட அவனுக்கு கைட் பண்ற ஒரு லூஸ் இருக்கல்ல அந்த லூஸுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது அவனுக்கும் தெரியலன்னா அவனுக்கு தெரியல அவன் குழந்தை எனக்கு இதெல்லாம் வாழ்க்கை லட்சியம் கிடையாது சத்து ஓடுறான் சரி பரவாயில்ல உனக்கு போக்கு வச்சு மூல நீ ஒரு கைடு அவனுக்கு நீ கைடு பண்றனா உனக்காவது தெரிஞ்சிருக்கணும் அவன் ஒத்துக்க மாட்டான்னா கூட சரி அது அவன் இப்போ சொன்னால் ஒத்துக்க மாட்டான் அப்போ எப்போ இப்படி சொல்கிறது அது இந்த மாதிரி இப்போ குழந்தை வந்து மருந்து சாப்பிட மாட்டேங்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மருந்தை வாழைப்பழத்தில் வச்சு கொடுக்குறோம் அல்லது கொஞ்சம் ஸ்வீட்டில் வச்சு தேர்ல கலந்து கொடுத்துட்றோம் என்னமோ பண்ணுறோம்ல ஏன் நமக்கு மூளை இருக்கு அவன் இந்த மருந்தை சாப்பிடணும் ஆனால் அந்த மருந்து கசக்குது வேண்டாங்கிறான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை எப்படி சாப்பிட வைக்கிறது தான் டெக்னிக் கண்டுபிடிக்கிறோமே தவிர அவன் மருந்து வேண்டாங்கிறான் டாக்டர் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த ஸ்வீட்டு தான் வேணுங்கிறான் அவனுக்கு ஸ்வீட்டை வாங்கி கொடுக்க முடியுமா நம்ம முடியாது அப்போ நமக்கு மூளை எங்கே போச்சுன்னு தான் பார்க்கணுமே தவிர அவனை பிளேம் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது அவன் வேண்டாங்கிறான் அவன் வேண்டாங்கிறான்னா அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான் <laughs> நமக்கு எங்கே போச்சு மூளை ஆனால் இவர் தெளிவாக சொல்லிட்டாரு இந்த சாஸ்திர விதியை விட்டுட்டு போனால் அவன் வந்து நல்ல முடிவே அடைவதில்லை நல்ல முடிவுன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க செத்து போகிறதுன்னு நினச்சிக்கிறாங்க அல்லது அடுத்த பிரிவு நினைச்சுக்கிறாங்க இது இதெல்லாம் அனாவசியமான பிரச்சனை அதாவது இந்த பிரிவில் இங்கே நிம்மதியாக வாழ முடியாது அவ்வளோதான் அதுவே ஒன்று இருக்கு அப்புறம் இது இப்படி சொன்னாக்க இது இதுதான் மேஜர் ஆனால் இதை சொன்னால் ஒரு பதில் ஆர்குமெண்ட் ஒன்று கொண்டு வருவாங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரிலாம் அவர் வாழலை அந்த மிஸ்டர் சோன்ஸோ ஆனால் அவர் வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தார் நிம்மதி எடுத்துகிட்டு போனார் நீங்கள் சொன்னபடி இந்த பிரிவுல கஷ்டப்படுவாருன்னு சொன்னால் அவர் பாரு ஜாலியாக இருந்துட்டு போனார் என்ன சார்னா இப்போ இவனுக்கு வந்து பல விஷயத்தை அவர் நிம்மதியாக இல்லைங்கிறது இவனுக்கு தெரியாது அவங்க வீட்டு பிரச்சனை என்னன்னா அவங்க அந்த நபருக்கு அதை இவன்கிட்ட வந்து அவர்கிட்ட கேட்டு இவருக்கு சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைலாம் உண்மையிலே சொல்லுங்கன்னு சொன்னால் அவரும் சொல்ல போகிறதில்ல எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது அவர் எத்தனை சஃபர் ஆகிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும் இப்போ இவனுக்கு வந்து அதை சொல் இப்போ சொல்லவும் முடியாது நான் அதை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தை இவங்க நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இந்த பிரிவிலேயே அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு ஆனால் இவங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு அதனால என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த பார்ட்டை குழந்தை பருவத்தில் பேச முடியாது கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் டச் பண்ணி காட்டலாம் ஆனால் இந்த பார்ட்டை ஹைடு பண்ணிட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கணுங்கிறத நம்ம என்ன செய்யறோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பிக்கிறது பண்ணுறோம் என்ன இல்லைப்பா அது இந்த பிரிவில் அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது இந்த பாவம் நிச்சயமாக அடுத்த பிரிவில் அவன் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இவனுக்கு இந்த அதுல ஒரு உண்மை இருக்கு ஆனா அது இல்ல முக்கியம் இந்த பிரிவிலையும் அவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான் ஆனா குழந்தை பருவத்தில் நம்ம அதை காட்ட முடியாது இப்போ உதாரணமா ஒரு குழந்தை இருக்கான் அவன் வந்து பள்ளிக்கூடத்து வாதியாரையே உதாரணமா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு பேச்சு அவர்லாம் நல்லா தான் இருக்கிறாரு அவர் இந்த கனெக்ஷன் படி வாழ்க்கை நடத்துறதில்ல இப்போ நாம் வந்து அவன்கிட்ட அந்த குழந்தைகிட்ட அப்பா இங்கே பாரு அவர் வீட்டில் இந்த பிரச்சனை தெரியுமா அவர் இந்த மாதிரி மோசமாக இருக்காரு தெரியுமா அவர் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணி தான் இருக்காரு அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிருக்காரு தெரியுமா நீ என்ன நினைக்கிறேன்னா அவங்க வீடு நல்லாயிருக்கு பைக் நல்லா இருக்கு கார் நல்லா இருக்கு ட்ரெஸ் நல்லாயிருக்கு அவங்க மனைவி போட்டிருக்கிற நகை நல்லா இருக்குன்னு வச்சுட்டு நீ சொல்கிற ஆனால் இத்தனை பிரச்சனை இருக்கு உனக்கு தெரியுமா அப்படியாப்பா இந்த சாரி இவ்வளோ மோசமா அப்படின்னு அவன் நினச்சிட்டான்னு வச்சிங்களேன் அடுத்த நாள் இருந்து அவனால் கிளாஸ்ல அப்சர்வ் பண்ண முடியாது பாடத்தை நடத்துற பாடம் புரியாது இது இது தேவையில்லாத பிரச்சனை அப்போது நான் வந்து இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லவும் வேண்டாம் அவனுடைய வளர்ச்சி கடமை இல்லை யாரையோ ஒருத்தர் உயர்வாக பார்த்துட்டு அது அப்படியே போய்கிட்டு நம்ம ஏன் அவரை பற்றி தப்பாக பேசணும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நாளைக்கு இவனுக்கு வந்து தப்பு செய்யறதுக்கான வயசு வருது திறமைகள் வருது அப்போ என்ன தெரியுங்களா இவனுக்கு இவனே சொல்லிக்கிற சமாதானம் ஆமாம் இவங்க என்ன சொல்கிறது நம்ம சாரே அப்போ தான் இருந்திருக்கிறாரு அவர் மட்டும் இன்னும் நல்லா நின்று போயிட்டாரு பன்னெண்டா பாப்பில் இன்னொரு பாக்கெட் வாங்கு அப்படின்னு போயிடும் அப்போ என்னாச்சு இப்போ வந்து இவனுக்கும் அது டேமேஜாக போச்சு இந்த மாதிரி பல காரணத்தினால நம்ம இதெல்லாம் காட்டுறது கிடையாது ஆனால் அவன் மனசில் இதுக்கு இம்பார்ட்டன்ஸை கொண்டு வர வேண்டியது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாட்டை ஹைடு பண்ண அந்த வயசில் ஸோ எல்லா வயசுலையும் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது வளர்ந்த பிறகு ஓப்பன் பண்ணலாம் குழந்தை பருவத்தில் ஓப்பன் பண்ண முடியாது அப்போ குழந்தை பருவத்தில் இவனுக்கு என்னத்தை தான் கொடுக்குறதுன்னா வேறு வழியே இல்லை மறுபிறவிங்கிற பார்ட்டை மட்டும்தான் காட்டும் நிகழ்பிறவி பார்த்து இருக்குன்னா கூட நம்ம ஹைடு பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பெரிய சுவாமிகள்லாம் மறுபிறவி மட்டும்தான் கட்டுறாங்க நிகழ்பிறவை விட்டுறாங்க பெரியவங்களான பிறகு கூட வளர்ந்த பிறகு கூட இல்லை இல்லை அதுக்கு பொருள் அதுதான் அப்படிங்கிற ஏன்னா புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கு பாருங்கன்னா லூஸ் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் எழுத முடியுமா நம்ம இதெல்லாம் எழுதி வச்சா யாராவது ஒரு குழந்தை எடுத்து படிச்சாங்க அப்புறம் அவங்களுக்கு குழப்பமாகும் எல்லா விஷயத்தையும் எழுத முடியாது இது எப்போ புரியுது இல்லைன்னா சாத்தியம் சாதனம் அப்படிங்கிற செட்டப் இதில் வந்து ஒருத்தர் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அந்த சாதனமாகத்தான் பண்பாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது பண்பாட்டில் உள்ள ஒரு ஒரு விஷயமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஒரு தெளிவான அறிவு இதில் மாஸ்டராக இல்லைன்னா இது புரியாது இது அது போல் இது சிக்கலானடா அது பாருங்க இப்போ தான் சொல்லி முடிச்சாரு அதுக்குள்ளே திரும்பவும் சொல்ல வேண்டியிருக்குன்னா என்ன அர்த்தம் அது ரொம்ப சிக்கலான இடம் அது ஒரு தடவை சொல்லி புரியாதனால இப்போ திரும்ப வருது அங்கே வந்து கிருஷ்ணர் சொன்னார் இங்கே திரும்ப அர்ஜுனர் அதே கேள்வி ஆகிட்டார் இப்போதான் சொல்லி முடிச்சாரு அப்படின்னா என்ன அவருக்கே புரியாம தான் இருக்கு அவருக்கே புரியாம தான் இப்போ அந்த இடம் வந்து திரும்ப டிஸ்கஷனுக்கு வருது அதனால சிக்கலான இடம் அப்படி சாஸ்திர விதின் உத்சரிஜிய அப்படின்னா விதின்னா இந்த இடத்துல என்ன அந்த வார்த்தைக்கு முக்கியமான பொருள்னா வேர்டு மீனிங் என்னன்னா சட்டங்கள் விதினா இந்த இடத்துல வந்து வேர்டு மீனிங் டைரக்ட் மீனிங் பார்த்தா சட்டங்கள் ஆனால் இந்த சட்டங்கள் பேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரைகள் அப்படின்னு சாஸ்திரம் கொடுத்த பரிந்துரைகள் எதற்காக பரிந்துரை அப்படின்னா இந்த சாத்தியத்தை அடைவதற்கு இதெல்லாம் சாதனங்கள் என்று பரிந்துரைக்கிறார் அதுதான் சாஸ்திர விதி ஸோ அப்படி கொடுக்கப்பட்டுள்ளது சாத்தியம்தான் வாழ்க்கையில் அடையப்பட வேண்டியது அதற்கு பிடிக்கப்பட வேண்டியது சாதனங்கள் மட்டும்தான் சாதனங்களை தவிர்த்தவைகளை கைவிட்டுக் கொள் அப்படின்னு சாஸ்திரம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அப்போ அந்த சாதனங்கள் எவைகள் அவைகளை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கு அதில் தான் பஞ்சமகா இயக்கங்கள் அந்த பஞ்சமகா இயக்கங்களை எந்த கண்ணோட்டங்களுடன் பண்ண வேண்டும் எந்த ஸ்ரத்தையுடன் பண்ண வேண்டும் அதில் தெய்வ யஜ்யத்தை எப்படி பண்ண வேண்டும் எந்த கண்ணோட்டத்துடன் பண்ண வேண்டும் எப்படி சங்கல்பம் செய்ய வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருக்கு ஆனால் இவன் என்ன செய்யறான்னா அதை செய்யறான் ஆனால் எப்படி செய்யணுங்கிறத விட்டுறான் போங்க சார் நமக்கு அதெல்லாம் வேணும் அப்போ இந்த சாதனங்களை அமைத்தது முன்னோர்களா இல்லை சாஸ்திரமே அதை சொல்லியிருக்கேன் இப்படி தான் இதில் எது முதல்ல இருந்து கண்டுபிடிக்கிறது உண்மையிலேயே கஷ்டம் தான் இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறது தான் இது வகுப்பு எடுக்கும் பொழுது இதுக்கு என்ன பதில் சொல்லிடுறேன் இறைவன் வேதத்தை கொடுத்தார் அப்போ சாஸ்திரத்தில் தான் முதல்ல இருக்கு அதை புரிந்து கொண்டு ரிஷிகள் இந்த கட்டமைப்புகளை விஸ்தரித்தார்கள் அப்போ சாஸ்திரத்தில் சாஸ்திரம் இறைவனால் ரிவீல் செய்யப்பட்டது வெளிப்படுத்தப்பட்டது ரிஷிகள் அந்த ரிஷிகள் அதை எடுத்து விளக்க துவங்கினார்கள் அந்த விளக்கம் தான் வேதங்களாக அவர்கள் அறிந்ததை இறைவன் சொல்லி இவர்கள் சொன்னது தான் நான்கு வேதங்கள் அப்புறம் அதை எடுத்து விளக்கினார்கள் அந்த விளக்கங்கள் தான் புராணங்களும் இத்திகாசங்களும் அப்புறம் இன்னும் பிரம்மசூத்திரம் இது போன்ற பல நூல்கள் அதெல்லாம் வருது அதெல்லாம் இந்த கிரந்த கட்டமைப்பில் பார்த்துருவோம் ஐந்தாவது நிலையில அப்படி இந்த நூல் கட்டமைப்புகள் எல்லாம் இதுக்கான விளக்கங்கள் இவைகள் எல்லாமே சாதனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சாதனங்கள்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து காலதேசத்தினால் பெரும்பாலும் மாறாது அது அப்படிதான் அப்படின்ட்டு இன்னொரு டைப் என்னன்னா காலதேசத்திற்கு ஏற்பவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் விளக்கப்பட வேண்டும் கடைபிடிக்கப்பட வேண்டும் காலதேசத்துக்கு மாறி புரிஞ்சிக்க முடியாது இப்போ உதாரணமா இப்போ உதாரணமா பிள்ளையாருக்கு வந்து தும்பை பூன்னா பிடிக்கும் தும்பைப்பூ வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோமே இப்போ ராஜஸ்தான் பாலைவனத்தில் டார் பாலைவனத்தில் இருக்கிறவட்ட போய் தும்பைப்பூ கொண்டு வந்தால் எங்கே போய் கொண்டு வரும் <laughs> அவனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுப்பா போகுதுன்னு சொல்லணும் தான் தண்ணியே இல்லை சார் இங்கே என்ன பண்ணுறது தெரியல இந்த மணல் இருக்குல்ல அந்த மணலை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு ஊதிட்டு கிளீனான மணலை பண்ணி அந்த மணல் நீ போடு அவ்வளோதான் கிளீனான மணலை போடுன்னு போதும் அந்த சிரத்தையும் வந்து காட்டணும் அஞ்சு நிமிஷம் மணலை உட்காந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு டஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதை போட்டால் சாமி ஒன்றும் கோச்சிக்காது அப்போ இதெல்லாம் கால தேசத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா இப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான படையல்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பொருள்கள்லாம் வச்சு படைக்கிறோம் அது வந்து இந்தந்த பொருள்லாம் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா அது வந்து அந் இந்த அந்த லிஸ்ட்டே வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ இதில் ஏதோ ஒன்று கிடைக்கும் அந்தந்த ஏரியாவில் இந்த விஷயங்கள் கிடைக்கும் அதனால் நீங்கள் அது ஏதோ ஒன்றை போட்டால் போதும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வச்சுருக்கலாம் ஆனால் இவங்க தப்பாக புரிஞ்சு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கிறா எல்லா எல்லா பொருளும் இங்கே பத்து பொருள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பத்து பொருளும் பத்து நாடு இடங்கள்ல விளையும் அது விளைஞ்சு அவங்க நாட்டுக்குள்ள நீ எடுத்து வச்சு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவங்க எடுத்து ஒன்றா கொண்டாந்துருக்கலாம் இல்லைங்களா இதில் என்னென்னா மல்டி டார்கெட் இருக்கு நம்ம பண்பாட்டு கட்டமைப்புல அதுவும் ஒரு காரணம் பார்த்துக்கணும் இப்போ இதில் என்னென்னா இதில் முக்கியமான பார்ட் மேஜர் பார்ட் என்னென்னா அந்த பூஜை பலனை கொடுக்கணும் அதுக்கு இவன் சங்கல்பம் ஸ்திரமாக இருக்கணும் அதுக்கு அவனுடைய ஸ்ரத்தை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஸ்ரத்தைய ஸ்ட்ராங் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த சங்கல்பத்தை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒருத்தர் சிரமப்படணும் அளவுக்கு அதிகமாக சிரமப்பட விடக்கூடாது கொஞ்சம் ஒருத்தருக்கு பத்து பாயிண்ட் கஷ்டப்படுற பத்து பாயிண்ட் இந்த பூஜைக்காக வேலை செய்கிறதுல எனக்கு கஷ்டமே இல்லை சார் அதுக்கு மேலே செய்யறது கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்னா நம்ம என்ன சொன்னா பதினோரு பாயிண்ட் செய்யணும் சொல்லணும் ஆனால் இருபது கொடுக்கணும் பன்னெண்டு செய்ய முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அதுக்கு மேலே நம்ம போட்டு ஒருத்தன தொல்லை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பத்து முடியும்னு சொல்லிட்டு பரவாயில்ல பரவாயில்ல குறைச்சி செஞ்சாலும் சாமி ஒன்று கோச்சிக்காத அஞ்சு செய்ய நாலு செய்யு சொன்னாக்க அது நல்லா இருக்காது நம்ம அவனுக்கு கெடுக்கிறோம் அந்த சங்கல்பம் லூசன் ஆகிடும் அந்த சங்கல்பத்தில் ஸ்ட்ரென்த் இருக்காது அப்போது பத்து முடியும் பத்து வந்து சிரமமே இல்லைன்னா பதினொன்று பண்ணு அப்படி இது ஒரு ரெண்டாவது என்னன்னா அந்த ஆகுத்திகள் போடுறதுல இதே தான் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்போ நான் சொன்னதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் ஒரு சின்ன பெயிண்ட் எடுக்கணும் ஒருத்தர் கண்டிப்பாக ரெண்டாவது அந்த ஆகுத்திகளில் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் போகுது அது வந்து இப்போ நான் சொன்னது பிரத்யேக விஞ்ஞான பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பராக விஞ்ஞான பெனிஃபிட்ஸ் அது என்னென்னா அது வந்து ஒரு ஒரு ஆகுத்திக்கும் ஒரு ஒரு வஸ்துவுக்கும் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா அது திருஷ்ட பலனை எதையோ உண்டு பண்ணணும் அதுக்கு சயின்டிஸ்ட் காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லலாம் அல்லது சில விஷயங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியாம நல்லா பிறகு கண்டுபிடிக்கலாம் அல்லது சில விஷயங்களை என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாம போகலாம் நமக்கு தெரியல ஆனால் திருஷ்ட பலன் ஒன்று இருக்கும் சில விஷயங்களை போடும்போது சில டிசீஸ் கியூர் ஆகலாம் அந்த புகை அந்த கெமிக்கல் அந்த புகைக்குன்னு ஒரு பவர் இருக்கலாம் அந்த பெனிஃபிட் இப்போ அந்த மாதிரி பார்த்தாக்க ஒரு சில விஷயங்கள் விடுறது தப்பு கிடையாது இந்த விஷயம் கிடைக்கல அதை விட்டுக்கலாமான்னா விட்டுக்கலாம் காணும் அந்த பெனிஃபிட் கொஞ்சம் குறையலாம் ஒருவேளை கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து ரூபா தான் ஐம்பது ரூபா தான் நூறுரூவா தான் சரி அதையும் போட்டு போகிறாரு அந்த பெனிஃபிட் வந்துட்டு போகுது அவருக்கு நூறுரூவா ஒன்றும் சிரமம் இல்லைன்னா அதை போட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா எத்தனையோ எஃபர்ட் போட்டு செய்கிறப்ப இது ஒரு சின்ன சிரமம் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு முடிவு பண்ணிக்கலாம் இதை மனசில் வச்சுட்டு காலதேசத்துக்கு அந்த மாதிரி முடிவு பண்ணிக்கணும் ஆனால் கட்டாயம் கிடையாது எத்தனையோ விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கும் பிராமணர்கள் வந்து பிடிவாதமாக இல்லை ஏன்னா அந்த புத்தகத்தில் இருக்கிறத விட எத்தனையோ காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி தான் வந்திருக்கிறாங்க ஆனால் சில நேரம் சில பேர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க கையில் கிடைச்சதை வச்சு பிடிவாதமாக இருப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வந்திருக்குங்கிறத அவர் ஒத்துக்க மாட்டார் அதை திரும்பி பார்க்க இல்லை அப்போ இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் நபர் இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறது ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு அப்போ அவங்களுடைய ஒரு சின்ன இயலாமை அல்லது அறியாமை வழி தான் பொதுவாக சம்பிரதாயம் வந்து சமாதானம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்குது பொதுவாக அதில் ஒரு சில பேருக்கு திறமை இருக்கலாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சில வைதிகர்களுக்கு பிராமணர்களுக்கு அதில் பெரிய நிபுணத்துவம் இல்லாமல் இருக்கலாம் காரணம் ஒரு பயம் நம்ம எதாவது தப்பு செஞ்சு எதா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தெய்வ குற்றம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவங்களுக்கு எதாவது என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயமும் இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன ஒரு சில நேரங்களில் ஒரு ஆணவம் மாதிரியும் இருக்கலாம் சில பேர்லாம் அப்படியே இருக்கிறாங்க நான் சொன்னால் அது கரெக்டு மாற்றிக்க மாட்டேன் அப்படின்றது இருக்கலாம் ரொம்ப அதிகம் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறது எல்லா இடத்துலையும் உள்ள குறைகள் தான் இது ஒரு குடும்பம் தான் யாராவது ஒரு நபர் வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய செட்டப்பில் இப்படிலாம் குறைபாடு நடக்க முடியும் அப்படி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது ஸோ இதில் இவர் வந்து கிருஷ்ணர் குறை சொல்லியிருந்தார் போன பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவதுல இந்த மாதிரி சாஸ்திர முறையை விட்டு விட்டு போகிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ அர்ஜுனர் வந்து அதை மெயின் டாபிக் ஆகிட்டார் அப்படி அப்படி இவர் அவங்க வந்து பெரிய டேமேஜை சந்திக்க போகிறாங்க அப்படின்னா ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்துருந்தாரு பிடிச்சி திட்டு திட்டு திட்டி வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் அதுக்கான காரணத்தை சொன்னார் இருபத்தி மூணுலேயும் இருபத்தி நாலுலேயும் அப்புறம் இருபத்தி நாலில் இன்னும் ஒன்று சொல்லியிருந்தார் தெளிவாக ஆகவே உனக்கு உலகில் செய்யத்தக்கது செய்யத்தகாதது எது எது என்று நிர்ணயிப்பதில் சாஸ்திரம் தான் சான்றாகணும்னு அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டார் இப்போ வந்து இன்னும் ட்ரபிள் ஆயிடுச்சு அப்போ இதை மீறி போனால் டேமேஜ் பெருசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இப்போ அர்ஜுனருக்கு வந்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதனால இந்த கேள்வி வைக்கிறாரு அப்படி சாஸ்திர விதியினை ஒரு வேளை விட்டு விட்டு யாராவது வழிபாடுகளை செய்தால்னா பஞ்சமகா யஜ்யங்களையும் வழிபாடுனா இந்த இடத்துல தெய்வ யஜ்யம் மட்டும் இல்லை பஞ்சமகா யஜ்யங்களும் கணக்கு இதுக்கு என்ன பொருள்னா ஒருவேளை நம்ம பண்பாட்டில் பண்றது இல்லை ஒருத்தர் வந்து லண்டன்ல பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவரும் பஞ்சமாக இயக்கம் பண்ணிட்டு தான் இருக்கார் ஆனா இந்த கண்ணோட்டத்தோட பண்றது இல்லை எந்த கண்ணோட்டம் ஈஸ்வர பாவனையோ இந்த சாத்திய மோட்சத்துக்காக இதை பண்றேனோ அப்படிலாம் சங்கல்பம் கிடையாது சும்மா அவர் பார்த்தா டொனேஷன் கொடுக்குறாரு ஒரு அனாதை அனாதை இல்லத்துக்கு போறாரு ஒரு ஆயிரம் டாலர் டொனேட் பண்றேன் அப்படின்ட்டு பண்றாரு ஏதோ அவங்கெல்லாம் ஒரு கௌரவத்தை காட்டுறாங்க ஏதோ ஒரு கிளப் நடத்துறாங்க அந்த கிளப் வந்து மாசத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு காலனிக்கு போய் அங்கே வந்து இலவச புடவை இலவச வேட்டி கொடுத்துட்டு வராங்க அப்புறம் நாய் பாதுகாப்பு பண்ணை கோழி பாதுகாப்பு பண்ணை பள்ளி பாதுகாப்பு பண்ணை ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு உயிரினங்களை பாதுகாக்கிறாங்க இது அது பார்த்தா பூத்தை பண்றாங்க பண்ணுறாங்க இந்த அவேர்னஸ்லாம் இருக்குது ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒன்று ஒன்று இன்ட்ரெஸ்ட் வந்துருது அப்புறம் பார்த்தா எங்கேயோ சர்ச்சுக்கு போகிறான் இல்லை என்னமோ வழிபாடு செய்கிறான் இல்லை அவனுக்குன்னு ஒன்று வச்சுக்கிறான் இல்லைன்னா சாமியாவது போதுமானு தூக்கி போட்டு போறான் அது வந்து தெய்வீகத்தினுடைய அக்கௌண்ட் பித்துரு யஜ்யம்னா என்ன பெருசாக ஒன்றும் மட்டும் இல்லை ஆனால் அம்மா அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்றாங்க மாதம் மாதம் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அவங்களுடைய பர்த்டேயில் கல்யாண நாளில் போய் பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வராங்க இது அவங்கள பொறுத்தவரையில் பித்துரு யஜ்யம் இப்படி அவங்களும் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ டீச்சருக்கு உரிய பேமெண்ட்டை கொடுக்குறாங்க எதை சொல்லி கொடுத்தாலும் அதுக்குள்ள பேமெண்ட்டை கொடுத்துட்டு ஒதுக்கிக்கிறாங்க இப்போ அவங்க பாஷையில் பஞ்சமகாரீகங்களை பண்ணுறாங்க ஆனால் சாஸ்திர விதிப்படியானது இல்லை இதெல்லாம் சாஸ்திர விதி உத்சரிச்சிய கைவிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு சாஸ்திரம்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது சாஸ்திரம் வந்து இந்த ஏரியாவிலலாம் கைடு பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாது ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களும் பண்ணுறாங்க பஞ்சமகாரீகங்கள் not in a disciplined manner அதெல்லாம் முறைப்படி செய்யப்படலை சாஸ்திர முறைப்படி செய்யப்படலை இப்போ இவர் அதையும் சேர்த்து தான் கொண்டு வரார் தேஷாம் அவர்களுடைய தேஷாம்னா அவர்களுடைய ரெண்டாவது ஊரில் இருக்கும் ஏழாவது அத்தியாயம் ஒன்றாவது ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது ஊரில் இருக்கும் தேஷாம் அவர்களுடைய நிஷ்டா நிஷ்டன்னா அவங்களுடைய சங்கல்பம் அவங்க மனசில் என்னதான் முடிவு அவங்களுடைய ஸ்திர மனப்பான்மை அல்லது அவங்களுடைய நிலை அல்லது அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் அல்லது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் சரி நீ இவங்களை பற்றி இப்போ சொன்னி சொன்னீங்க சாஸ்திரம் தான் கத்தியா அதை பின்பற்றதான் சரி இதை பின்பற்றலன்னா என்ன ஆகும்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படல ஏன்னா எதுக்காக கேட்குறான்னு தெரியல நம்ம நம்ம நிலையிலேருந்து கொஞ்சம் யோசிச்சுப்போம் ஏன்னா ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு பரிந்துரை கொடுக்கப்பட்டிருந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம இப்படிதான் கேள்வி கேட்போம் சரி ஒருவேளை அப்படி செய்யலன்னா என்ன சார் அப்படின்னு அது அவரு விளக்கம் சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல பரவாயில்ல அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தப்பிச்சுக்கலாம் போர் நிறுத்திடலாம் போதும் கொஞ்சம் நிறுத்திக்கலாம் அப்படின்னா அதனால இது நம்ம இருந்து இந்த காலத்துல கழிவு மனசு இப்படி தான் போகும் அவர் எதுக்காக கேட்கிறாரோ அது போயிட்டு போகுது ஸோ அவர் கேட்குறாரு அல்லது ஒரு உற்சாகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கே கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் தேஷாம் நிஷ்டா அவர்களுடைய ஸ்டேட்டஸ் அவர்களுடைய நிலை மனநிலை அல்லது அவர்களுடைய ஒட்டுமொத்த நியத்திகளில் அவருடைய இருப்பிட பிளேஸ்மெண்ட் நிலை து உண்மையில் கா என்ன கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா அவர்களுடைய ஸ்டேட்டஸ் அவர்களுடைய நிலை உண்மையில் என்ன கிருஷ்ணா கேட்குறாரு சத்துவம் ரஜஸ்தமக ஆகோ சத்துவம் ஆகோ ரஜக தமக அவர்களுடைய நிலை சத்துவம் ஆஹோ ரஜஸ் ஆஹோ தமக ஆகோன்னா அல்லது இதுவா அதுவா அதுவா அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு சத்துவம் ரஜஸ் தமஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால இவர் வச்சு கேட்குறாரு அப்போ நம்ம என்னன்னா அதுக்கே கொஞ்சம் விளக்கம் பார்க்கணும் இப்போ பார்ப்போம் இப்போ ஏ கிருஷ்ணா இப்போ சாஸ்திர விதியை கைவிட்டு விட்டு அதெல்லாம் இல்லாமல் வாழப்போகிறேன் எனக்கு இது போதும் அப்படின்னு ஒருத்தன் வாழ துணிந்தார்னா அவனுடைய நிலை சத்துவத்தில் இருக்கிறானா ரஜஸில் இருக்கிறானா தமசில் இருக்கிறானா அப்படின்னு கேள்வி இருந்து என்ன ஆயிடுச்சு இவர் கொஞ்சம் நிறைய படித்தவர் தான் தெரியும் இவர் சத்துவம் ரஜஸ் தமஸ் தான் என்னங்கிறதுல அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாரு அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா அதில் வச்சு ஃபிட் பண்ணி பார்க்க விரும்புறாரு இப்போ நம்ம இந்த சாப்டர் கவர் பண்ணாத இந்த ஏரியாவை இப்போ நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு என்னன்னா சத்துவம் ரஜஸ் தமஸ்னா என்னன்னு பார்க்கணும் ஏற்கனவே நம்ம ரிஷிகளின் கல்வியில் இதை பற்றி பார்த்துருக்குறோம் அதனால் இப்போ நம்ம சுருக்கமாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டு போயிடலாம் அதாவது சத்துவம் அப்படிங்கிற அக்கௌண்ட் எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னா அதாவது மாடல் வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால் அந்த சத்துவங்கிறதுனுடைய தன்மை புரிஞ்சிக்க முடியணும் அப்படி இதெல்லாம் அதுக்கு கனெக்டடு அதனுடைய டிபார்ட்மெண்ட்ல உள்ள வேர்ட்ஸ் இதெல்லாம் சத்துவங்கிறது ஞானம் அறிதலில் நாட்டம் அப்புறம் ஒழுக்கத்தில் நாட்டம் கருணை அன்பு காதல் இன்பம் சுகம் இனிப்பு அமைதியில் நாட்டம் இன்பத்தில் நாட்டம் கடவுளில் நாட்டம் காரணத்தை மெய்ப்பொருளை அறிதலில் நாட்டம் எந்த ஒன்றிலுமே அதற்கு ஒன்றை பார்த்தால் அதற்கு எது காரணம் அதற்கு எது உண்மை என்பதை அறிதல் நாட்டம் அப்புறம் காலை நேரம் அப்புறம் குளிர்ச்சி அப்புறம் சுவைகளில் இனிப்பு நிறங்களில் வெண்மை இதெல்லாம் வந்து சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடுகள் இதெல்லாம் சத்துவ குணத்து இதெல்லாம் இருந்தால் சத்துவ குணம் அல்லது இதெல்லாம் இம்பல் பண்ணுறது சத்துவ குணம் அப்படி இதெல்லாம் தூண்டுறது சத்துவ குணம் அப்புறம் உணவுப் பொருளில் பார்த்தா இனிப்பு கொடியில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாத்விகத்தினுடைய வெளிப்பாடுகள் பண்ணி மிருதுத்தன்மை தெளிவு தெளிவுனா குழப்பமின்மை மனதில் தெளிவு இதெல்லாம் வந்து தெளிவாக உண்மையை பார்க்க முடியும் நிலை இதெல்லாம் வந்து சத்துவம் இன்னும் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் எப்பயும் ஞாபகம் தான் சொல்றேன் அப்புறம் அதே போல ரஜஸ்ல புரிஞ்சுக்கணும் ரஜஸ்னா என்னன்னா வேகம் சுறுசுறுப்பு ஓய்வில் நாட்டமின்மை அமைதியிலும் நாட்டமின்மை ஆனால் சுறுசுறுப்பில் நாட்டம் வேகமாக செய்யணும் எதையா செய்யணும் அப்புறம் மதிய நேரம் உஷ்ணம் காரம் கோப்பம் அப்புறம் ஆசைகள் புகழில் நாட்டம் தற்பெருமையில் நாட்டம் அப்புறம் சேவையில் நாட்டம் சேவைன்னா நிர்வாக சேவை பணிவிடைகளில் வந்து சேவைங்கிறதுல ரெண்டு டைப் போயிடுது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது லேபர் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான் வந்து இந்த இதில் வரும் இது ரஜஸில் வரும் அதே போல் சர்வீஸில் இன்னொன்று இருக்குது ஆர்என்டின்னு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சி சேவைன்னு ஒன்று இருக்குது அதுவும் ஒரு விதமான சேவை அது வந்து தமச இதில் போயிடும் அது வந்து சத்துவ குணத்தில் போயிடும் லேபர் சர்வீஸ்ங்கிறது தமிழ் சர்வீஸ் சொல்கிறேன் எல்லாமே ஒன்று சொல்கிறாங்க அப்போ சர்வீஸில் மூணு இருக்கு intelligent service intellectual service R and D அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சத்துவத்தினுடைய வெளிப்பாடுகள் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதெல்லாம் வந்து நிர்வாக சேவைகள் அதெல்லாம் வந்து ரஜஸ்னுடைய கேள்வி அப்புறம் உழைப்பு ரீதியான உடல் உழைப்பு சார்ந்த சேவைகள் அது பணிவிடை சேவைகள் அதெல்லாம் தமசனுடைய உடல் சார்ந்த உழைப்பு உதாரணமாக இடத்த க்ளீன் பண்ணுறது சமையல் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது இதெல்லாம் அப்புறம் டைப் அடிக்கிறது டைப் அடித்து கொடுக்குறேன் இந்த மாதிரி இதெல்லாம் உடல் உடல் உழைப்பு சார்ந்ததில் அதிகமாக இருக்கிறதெல்லாம் வந்து நிர்வாகத்துக்கு சிந்திக்க வேண்டியதெல்லாம் இன்னொருத்தர் பண்ணுறாரு நிர்வாகத்தை இன்னொருத்தர் பண்ணுறாரு அவங்க சொல்கிறத நான் செய்கிறேன் சார் எனக்கு முடிவெடுக்கிற பொறுப்புலாம் கிடையாது சொல்லி செய்கிற எதுவுமே வந்து அதெல்லாம் தமசனுடைய செயல்பாடுகள் இப்போ நம்ம ரஜஸில் இருந்துக்கிட்டு சொல்கிறோம் அப்படி அப்புறம் சுவைகளில் பார்த்தா காரம் காரத்தில் ரெண்டு டைப் இருக்கு காரத்தில் வந்து நம்ம இப்போ உதாரணமாக இஞ்சி மிளகு இந்த காரம்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் ரஜஸுக்கு போயிடும் அதே மிளகாய் காரம் போகிறது பாருங்க அதெல்லாம் தமஸ்க்கு போயிடும் அதனால காரங்கிறதே ரெண்டாக பிரிக்க விட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி காரங்கள் ரஜஸ் அப்புறம் மரங்களில் செடிகளில் விளைந்த உணவுப் பொருள்கள் தானியங்கள் கொடியில் விளைஞ்சதெல்லாம் வந்து சத்துவத்துக்கு விடுது மரங்களில் செடிகளில் விளையதெல்லாம் ரஜஸ் அதிகமான அப்புறம் சாதனைகளில் நாட்டம் காம்படிஷன்ஸ் போட்டிகளில் ஜெயிப்பதில் வெற்றி பெறுவதில் நாட்டம் அப்புறம் வாத விவாதங்களில் நாட்டம் பொதுவாக ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்ச்சி இது வந்து ரஜஸ்னுடையது புகழில் நாட்டம் அதெல்லாம் இன்பங்களை துய்ப்பதில் நாட்டம் ரஜஸ் அப்புறம் மதிய நேரம் அப்படி உஷ்ணம் இதெல்லாம் ரஜஸ் அப்புறம் தன்னை பற்றிய பெருமையை ஏற்படுத்துவதில் நாட்டம் தப்பே இருந்தாலும் நான் ஜெயிச்சேன்னு காட்டணும் அதில் வந்து ஒரு நாட்டம் இதெல்லாம் ரஜஸ்னுடைய சரி இருந்தாலும் ஜெயிச்சேன்னு காட்டணும் தப்பு இருந்தாலும் ஜெயிச்சேன்னு காட்டணும் அப்படி என்னை டம்பம் அடிக்கணும் என்னை வந்து பிரதாபம் பண்ணணும் என்னை வந்து நான் சம்திங் ஸ்பெஷல்னு காட்டிக்கணும் அது அவருக்கு புரிய வைக்கணும் நான் ஒரு கிரேட்னு அவருக்கு புரிய வைக்கணும் அல்லது மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அல்லது எல்லாருக்கும் புரிய வைக்கணும் இந்த உணர்ச்சி வந்து ரஜஸ்னுடைய ஒப்புதல் அதே மாதிரி பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் நான் இவர்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிற உணர்ச்சி என்னுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்னுடைய ஊரை காப்பாற்ற வேண்டும் அல்லது என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்னுடைய உறவினர்களை காப்பாற்ற வேண்டும் அல்லது என்னை சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் நான் பாதுகாக்க வேண்டும்ங்கிற உணர்ச்சி இதெல்லாம் ரஜஸ்னுடைய அதுக்காக நம்ம கஷ்டத்தை தாங்க வேண்டும் இதெல்லாம் ரஜஸ்னுடைய உணர்ச்சி அப்படி பொதுவாக பார்த்தா அது பொதுவாக பார்த்தா அந்த சத்துவத்துக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் சம்மப் பண்ணால் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் கொண்டு வரலாம் பெரும்பாலும் கவர் பண்ணும் அதே போல் அதில் நாலெட்ஜுங்கிற வார்த்தையில் கவர் பண்ணலாம் இந்த ரஜஸ்க்கு உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணால் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கவர் பண்ணலாம் இப்போ அடுத்து தமஸுங்கிற வார்த்தைக்கு போகிறோம் தமஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஓய்வில் நாட்டம் ஓய்வுனா இந்த இடத்துல தூக்கத்தில் நாட்டம் இது இந்த இடத்துல அமைதிங்கிறது கிடையாது அமைதிங்கிறது அமைதியாக இருக்கிறதுங்கிறது விழிப்பு நிலையில் அமைதியாக இருக்கிறது இது வந்து என்னன்னா ஓய்வு தூங்க போகிறது தூக்கத்தில் நாட்டம் அறியாமையில் நாட்டம் அறியாமல் இருப்பதில் நாட்டம் அறிவதில் விருப்பமின்மை உண்மையை பார்ப்பதில் நாட்டமின்மை விருப்பமின்மை அல்லது அதில் அதில் அதன் அவசியம் புரியாமை அந்த அவசியத்தையே புரிஞ்சிக்க முடியல புரிஞ்சுக்கிறது நாட்டமின்மை இதெல்லாம் தமஸ் அப்புறம் காலத்தில் பார்த்தா இருட்டு இரவு நேரம் அப்புறம் உணவு உணவு நிறத்தில் பார்த்தால் அது ரஜஸ்க்கு நிறம் பார்க்கல பொதுவாக சிறப்பு சிறப்பு சொல்லுவாங்க ரஜஸ்க்கு உள்ள நேர நிறம் அல்லது மற்ற எல்லா நிறமும் அதில் கவர் பண்ணும் கருப்பை தவிர சத்துவத்துக்குள்ள நிறம்னா வெண்மை மற்ற எல்லா நிறங்களும் ச ரஜஸ்க்கு உள்ளது கருப்பை தவிர கருப்பு வந்து தமஸ்க்கு உள்ளது நிறங்களில் கருப்பு அப்புறம் காலங்களில் இரவு உணவில் உணவில் எதுன்னா தரைக்கு கீழ் விளைந்த உணவுகள் எல்லாம் தமஸ் அதிகமானது உதாரணமாக உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு நிலக்கடலை அப்புறம் என்ன இந்த மாதிரி தரைக்கு கீழே என்னெல்லாம் விளையுதோ அதெல்லாம் தமஸ் டாமினேட் பண்ணும் ஸோ மறைப்பதில் நாட்டம் சத்துவம் அதிகமான கொடுப்பதில் நாட்டம் தமஸ் அதிகமான மறைப்பதில் சேர்த்து வைக்கணும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது தெரியாமல் சேர்த்து வைக்கிறதுல என்ன அர்த்தம் வரும் நம்ம சாதனால தான் கிழங்கெல்லாம் தெரியாமல் சேர்த்து வைக்குது வெளியில் இருக்காது தரைக்கு கீழே ஹிடனாக இருக்கும் சத்து பொருள்லாம் அதெல்லாம் ஹிடன் அப்படி அப்படி அப்புறம் என்னன்னா முட்டல்தனம் சுருக்கமாக சொல்ல முட்டல்தனம் அறியாமையில் சுகம் அறியாமல் இருப்பதில் சுகம் தூங்குறதுல சுகம் இது இதெல்லாம் வந்து தமசனுடைய ஏரியா அப்போ சத்துவத்தினுடைய ஏரியாவை கவர் பண்ணுனா ஞானம் ரஜஸ்னுடைய ஏரியாவை கவர் பண்ணால் செயல்பாடுகள் தமசனுடைய ஏரியாவை கவர் பண்ணுனா ஓய்வு ரெஸ்ட் அப்படின்னு கவர் பண்ணலாம் இந்த மூணுல எது சார் முக்கியம் அப்படின்னா மூணுமே முக்கியம் இந்த மூணுல எது சார் சிறப்புனா மூணுமே சிறப்பு இதெல்லாம் தான் கிடையாது ஆனால் மூன்று மூன்று விதத்தில் எடுத்துட்டு போகுது ஆனால் யாருக்குமே ஏதாவது ஒன்று தான் சார் இவருக்கு இருக்கு அப்படிலாம் கிடையாது இவருக்கு ரெண்டு தான் சார் இருக்கு மூணாவது இல்லை சார் அப்படின்னு யாரும் கிடையாது எல்லார்ட்டையுமே மூணு இருக்கும் எல்லாருக்குமே மூணும் அவசியம் இதை புரிஞ்சுக்கணும் அதில் வந்து இதில் ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்கறது கிடையாது மூணுமே முக்கியம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஆனால் அந்த வாழ்க்கையில் எது முக்கியம்ங்கிறது வேற ஒருத்தருடைய வாழ்க்கையில் நான் ஞானம் அடையிறது தான் சார் எனக்கு முக்கியம் எனக்கு வந்து ஞானத்தில் தான் நாட்டம் வருதுன்னு சொல்கிறவராக இருக்கலாம் இன்னொருத்தர் வந்து சார் எனக்கு நிர்வாகம் பண்ணுறதுல தான் நாட்டம் இருக்குன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து சார் எனக்கு வந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் எனக்கு பணிவிடை பண்ணுறதுலாம் நான் ஆட்டம் இருக்குது எனக்கு இந்த மாதிரிலாம் நிர்வாகத்துலேயும் நாட்டம் இல்லை ஞானத்துலேயும் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுலேயும் ஒருத்தர் இருக்கலாம் இந்த மூணு பேரில் யார் சிறந்தவர்கள்லாம் மூணு பேர்லேயே சிறந்தவர்கள் தான் ஆனால் ஒன்றே ஒன்று டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஞானத்தில் நாட்டம் உள்ளவராக இருக்கிறார்ல அவர் வந்து ஞானத்தில் நாட்டம் உள்ளவராக இருக்கும் நிலையில் அல்லது அந்த காலகட்டத்தில் இந்த மோட்சத்தை அடையிறது சுலபம் மோக்ஷம்னு ஒன்று வரும்பொழுது இந்த ஞானத்தில் விருப்பம் உள்ளவராக இருக்கும் காலகட்டத்தில் ஒருவர் மோட்சத்தை அடையிறது ஈஸியாக மற்ற ரெண்டும் மோட்சத்திலிருந்து பிரித்து சிக்க வச்சு விட்டுரும் இவர் ஆக்டிவிட்டீஸில் இறங்கினாலோ தூக்கத்தில் போகும்போது மோட்சத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சி போயிட்டு எப்போ வந்து ஒருத்தர் ஞானத்தில் நாட்டம் உள்ளவராக வாழ்க்கை பூரா இருக்கணும்னு அவசியம் இல்லை சர்டைன் டைம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் இல்லை மாசத்துல ஒரு மணி நேரம்னா அந்த ஒரு மணி நேரம் ஞானம் தான் ப்ரையாரிட்டின்னு டாமினேட் பண்ணுறது பாருங்க அப்போ சத்துவம் டாமினேட் ஆகுது அப்போ வந்து போதனை நடந்ததுன்னா அவர் மோட்சத்தை அடைகிறது சுலபம் அப்போ அதில் வந்து மோட்ச சாதனம் வந்து சத்துவம் ரஜஸ் என்ன பண்ணுதுன்னா பலவிதமான சிக்கல்களில் கொண்டு போய் தள்ளி போராட்டங்களில் ஒருவனை இறக்குகிறது தமஸ் என்ன பண்ணுதுன்னா ஒருவனை தூக்கத்தில் தள்ளிவிடுகிறது அறியாமையில் தள்ளிவிடுகிறது முட்டாளாக ஆக்கி விடுகிறது அவன் எதுவும் அவன் வந்து முயற்சியே பண்ண மாட்டான் எதுக்கும் முயற்சி பண்ணா எதையும் சிந்திக்கவும் மாட்டான் எதையும் சரியாக நிர்வாகமும் பண்ண மாட்டான் இதனால் இதெல்லாம் செய்யாததுனால திரும்ப திரும்ப சிரமத்தில் மாட்டுவா அந்த சிரமத்திலிருந்து வெளியில் வரணுங்கிற ஆசையா அவனுக்கு இருக்காது இதுதான் தமஸ் ரஜஸ்ல இருக்கிறவன் என்னன்னா இந்த மாதிரி சிரமங்களை மாட்டுவான் சிரமத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு திரும்ப முயற்சி பண்ணுவான் திரும்ப மோட்சத்துக்கு நாட்டம் இருக்காது அவனுக்கு அப்போ ரஜஸ் டாமினேட் பண்ணும் பொழுது மோட்சத்துல நாட்டம் இல்லைன்னா இவன் வந்து பிரச்சனைகளில் மாட்டினவன் பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்காக முயற்சி பண்ணுவான் அந்த முயற்சிகள் திரும்ப பிரச்சனையை கொண்டு வரும் அந்த பிரச்சனையை தகர்க்கிறது திரும்ப முயற்சி எடுப்பான் திரும்ப அது வந்து புதிய பிரச்சனைகளை கொண்டு வரும் அதை திரும்ப தீர்க்கிறதுக்கு முயற்சி எடுப்பான் அந்த முயற்சியில் திரும்ப பிரச்சனைகள் இப்படியே சுற்றிட்டு இருப்பான் வெறும் ரஜஸ்லயே அதிகமாக சிக்கனம் தமசில் சிக்கனம் என்னன்னா இவன் சுத்தமான தூங்கு மூஞ்சி எந்த பிரச்சனையும் தீர்க்க மாட்டான் தீர்க்காததுனால புது பிரச்சனைகள் வரும் அதையும் தீர்க்க மாட்டான் அதனால புது பிரச்சனை அதையும் தீர்க்க மாட்டான் இவன் வந்து தபஸ் இப்போ சத்துவம் டாமினேட் பண்ணும்பொழுது என்னன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தா இருந்துட்டு போகுது இதை தீர்க்க முடியாது சார் நான் எப்படி மோட்சம் அடைகிறது சொல்லுங்க அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த மெத்தட்ல வெளியில வந்து முயற்சி பண்ணுவான் இதுதான் மூன்று விதம் அப்போ மோக்ஷத்துக்கு தான் வந்து சத்துவமும் உதவி பண்ணும் ஞாபகம் வச்சுக்கணும் சத்துவம் பிரச்சனைகளை தீர்க்காது பிரச்சனைகளை தீர்க்கிற ஆள் யாருன்னா ரஜஸ்தான் சத்துவம் பிரச்சனைகள்லாம் தீர்க்காது ஆனா ஒன்று பண்ணும் இந்த ரஜஸ்படி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் போகிறேன்னா கொஞ்சம் சத்துவ குணம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிதான புத்தி இருக்கும் நல்ல முடிவு எடுக்கலாம் அவ்வளோதான் அதுவும் திரும்ப பிரச்சனையை கொண்டு வராதெல்லாம் கிடையாது என்னதான் நல்ல முடிவும் கூட சைடு எஃபெக்ட் உள்ளது தான் எவ்வளோ பெரிய ஞானி கொடுத்த நல்ல யோஜனை ஞானி கொடுத்த ஒரே ஒரு யோஜனை தான் சைடு எஃபெக்ட் இல்லாதது என்னன்னா மோக்ஷம் ஒரு எவ்வளோதான் பெரிய ஞானியாக இருந்தாலும் மோக்ஷத்தை கொடுத்தாருன்னா மோக்ஷ போதனையை கொடுத்தா அது மட்டும்தான் சைடு எஃபெக்ட் கிடையாது ஆனால் வேற லௌகிக்கம் பார்க்கல ஏதாவது யோஜனை சொல்லியிருப்பாரு அப்படியாப்பா அப்படின்னா நீ இந்த தொழிலே பண்ணிக்க அது வேண்டாம்னு சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமா அதுவும் சைடு எஃபெக்ட் உள்ளதான் ஏன்னா அது ரஜஸ் கேட்டகரிக்கு கீழே விழுது அதெல்லாம் பிரச்சனையே உள்ளதான் ஆனால் சத்துவத்தோடு இவர் இருந்து கொடுக்கறதுனால அது பிரச்சனைகள் குறைச்சலாக இருக்கலாமே தவிர பிரச்சனை இல்லாமல்லாம் இருக்காது ஓ அவரே சொல்லிட்டாரு அப்படின்னா பிரச்சனை இருக்காது சார் அப்படிலாம் கிடையாது எவர் சொன்னாலும் செவர் சொன்னாலும் சரி எவ்வளோ ஞானி ரஜஸ்னுடைய ஏரியாவுக்குள்ள தமசனுடைய ஏரியாவுக்குள்ள கைடன்ஸ் கொடுத்துருந்தாலும் நிச்சயமா அது பின் விளைவுகளை உடையது சிரமங்களை கொடுக்கக்கூடியது ஆனால் சிரமங்கள் குறைச்சலாக இருக்கலாம் ஆனால் அவர் அந்த ஞானி கொடுக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு மட்டும் சிரமங்கள் தராது எதுன்னா மோக்ஷம் மோட்சத்தில் உள்ள உபதேசம் இது மட்டும்தான் சிரமம் இல்லாது ஏன்னா மோட்சம் வந்து பிரச்சனைகளை தீர்க்காது பிரச்சனைகளை தீர்க்காது ஆனா உன்னை வந்து பிரச்சனையினால் பாதிக்கப்படாதவனாக ஆக்கும் அவ்வளவுதான் மோட்சத்தினுடைய கேரண்டியும் மோட்சத்தை அடைஞ்சாச்சுன்னா காய்ச்சல் சரியா போயிடுமான்னா காய்ச்சல்லாம் போகாது நீ காய்ச்சல் இருக்கும் போது நீ முணுமுணுத்தானா இருந்த மோட்சம் அடைஞ்சா என்னன்னா காய்ச்சல் இருக்கும் ஆனா நீ ஜாலியா இருப்ப அவ்வளவுதான் அதுக்கு கேரண்டி இருக்கு காய்ச்சல் சரியாகாது அதுக்கு வந்து ரஜஸ் அதுக்கு டாக்டர் தான் சரி பண்ணணும் அதுக்கு ஆயுர்வேதத்துக்கு போனாலும் சரி அலோபதிக்கு போனாலும் சரி அது பிரச்சனை கிடையாது ரெண்டுமே ரஜஸ் கேட்டகரிக்கில் தான் போகுது எது ஆயுர்வேதமும் சரி அலோபதியும் சரி இதெல்லாம் ரஜஸ்னுடைய டியூட்டி அப்படி அப்படி மூன்று குணங்கள் இருக்கின்றன இந்த மூன்று குணங்களும் எல்லா மனிதர்களையும் நிர்வாகம் செய்கிறது மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினங்களையும் நிர்வாகம் செய்கிறது உயிரினங்களை மட்டுமில்லை எல்லா பொருட்களையும் இப்போ இந்த காகிதம் இருக்குன்னா இதுவும் இதையும் சத்துவ ரஜஸ் தமஸ் நிர்வாகம் இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நீங்க பண்ணினீங்கன்னா இதில் இருக்கிற பிளெக்சிபிலிட்டி தன்மை பாருங்க இது வந்து சத்துவத்திற்கு உரியது இது ஒரு இதுக்கு ஒரு யூசபிலிட்டி இருக்கு பாருங்க அது வந்து ரஜஸுக்கு உள்ளது இதுக்குன்னு ஒரு ஸ்டபன் கடினத்தன்மை இருக்கு பாருங்க அது வந்து தமசுக்கு உள்ளது இதெல்லாம் மூணு மூணு பேர்கிட்ட கையில் இருக்கு உலகத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும் மூன்று மூணு இருக்கும் ஒரு ஞானியாக இருந்தாலும் மூன்று குணங்கள் உண்டு அஞ்ஞானியாக இருந்தாலும் மூன்று குணங்கள் இருக்கும் அதனால தமஸ் குணம் இல்லாத ஞானி கிடையாது எவ்வளோ பெரிய சுத்தமான ஆச்சார குணங்களை உடைய ஆச்சாரத்தை உடைய அனுஷ்டானங்களை உடைய ஞானத்தை உடைய பவித்திரமான தூய்மையான பாப்பமற்ற ஒரு பிராமணராக இருந்தாலும் அவர் தூங்க வேண்டியிருக்கு ராத்திரி ஆச்சுன்னா தூங்கும் பொழுது அவர் சுத்திரம் தான் அவர் குளிக்க வேண்டியிருக்கு குளிக்கும் பொழுது தன்னுடைய அழுக்கை நீக்க வேண்டியிருக்கிறது அழுக்கை நீக்கும்போது அவர் சூத்திரன் தான் அவர் தமச குணத்தை கையாண்டால் தான் அவர் அழுக்கை நீக்க முடியும் இல்லைன்னு நீக்க முடியாது தமசு இல்லைன்னா சுத்தமாக இருக்கிறதுக்கே வீட்டை கூட்ட முடியாது துணி துவைக்க முடியாது தன்னுடைய உடம்புல அழுக்கு தேய்ச்சி குளிக்க முடியாது ஸோ தமசுங்கிறது எல்லாத்தையுமே இருக்கு அது அந்தந்த நேரத்தில் டாமினேட் பண்ணும் வேற வழி கிடையாது அதே போல ரஜஸும் டாமினேட் பண்ணுது அந்த பிராமணர் தன்னை சார்ந்த குடும்பத்தினருக்கு சம்பாதிக்கிறார் சாப்பாடு போடுறார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார் போகும்போது வீட்டை கூட்டுறார் கோவிலை கூட்டுறாருன்னா அந்த உணர்ச்சி எல்லாம் என்ன ரஜசனுடைய உணர்ச்சி பாதுகாப்பு உணர்ச்சி எல்லாம் ஸோ அதையும் அவர் செய்கிறார் அப்புறம் சாஸ்திரத்தை பூஜை பண்ணும்பொழுது பூஜையிலேயே கவனமாக இருக்கார் மந்திரங்களை சொல்லும்போது தெய்வத்திட்டே கவனமாக இருக்காருன்னா அப்போ அவர் வந்து சத்துவம் டாமினேட் பண்ணும் அப்போ ஒரு ஒரு நபர்கிட்டையும் மூணுமே டாமினேட் பண்ணும் அப்போ எது அதிகமாக டாமினேட் பண்ணுங்கிறதா கேள்வி தவிர இந்த மூணில் ஒன்றே ஒன்று இருக்கிறவர்கள்லாம் கிடையாது அப்போது இதில் எது சிறப்புன்னு பார்த்தா மூணுமே சிறப்பு இதையும் புரிஞ்சுக்கணும் ஓய்வு தூக்கத்தை கொடுக்கணும்னா சத்துவத்தை சத்துவத்தினால கொடுக்க முடியாது தமசால தான் கொடுக்க முடியும் தமஸ் யார்ட்டையோ குறைஞ்சதுன்னா நல்ல தூக்கம் வராமல் போயிடும் தூக்கம் வராது அவரை பார்த்தா விடிய விடிய உட்காந்துட்டு படிச்சுட்டு இருப்பான் எழுதிட்டு இருப்பான் நோண்டிகிட்டு இருப்பான் எதையா உடச்சி ரிப்பேரிங் பண்ணிகிட்டு இருப்பான் எதையா காலேஜ் பண்ணிகிட்டு இருப்பான் இதெல்லாம் என்னென்னா தமஸ் குறைஞ்சதுனால தமஸ் குறைஞ்சதுனாக்க இது பல பிரச்சனையை கொண்டு வரும் தமஸ் இருக்க வேண்டும் அப்படி அதே போல் ச ரஜஸ் குறைஞ்சதுன்னா ஒருத்தன் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுறான் அவன் தற்காப்பு தெரியாமல் போயிடுது அல்லது மற்றவங்களை பாதுகாக்க தெரியாமல் போயிடுது சக்தி இல்லாதவனாக திறமை இல்லாதவனாக போயிடுறான் அதுவும் பிரச்சனை சத்துவம் ஒருத்தர்கிட்ட இல்லாமல் போச்சுன்னா அறிவு இல்லாதவனாகிடுறான் எந்த அளவுக்கு சத்துவம் இல்லையோ அந்த அளவுக்கு அறிவு இல்லை அந்த அளவுக்கு அவனால் உண்மையை பார்க்க முடியல மாட்டிப்பான் அதனால மூன்றுமே வேண்டும் ஒரு கணக்கு பார்க்க மறந்துட்டோம் சத்துவம் ரஜஸ்தானஸில் தெய்வங்கள் இந்த மும்மூர்த்திகளை அடாப்ட் பண்ணி பார்க்கணும் பிரம்மா பிரம்மா வந்து சத்துவத்தினுடைய வெளிப்பாடு விஷ்ணு ரஜஸினுடைய வெளிப்பாடு சிவா தமசினுடைய வெளிப்பாடு ஏன்னா பிரம்மன் வந்து அறிவு கர்த்தா அதனால அவர் வந்து சத்துவத்தினுடைய வெளிப்பாடு விஷ்ணு வந்து பராமரிக்கிறவர் அதனால ரஜஸ் சிவன் வந்து அழிக்கிறவர் அது அஞ்ஞானத்தை அழித்தாலும் சரி எதை அழித்தாலும் சரி நோயை அழித்தாலும் சரி எதிரிகள் அழித்தாலும் சரி அழிக்கிற வழி செய்கிறவர் அதனால தமஸ்ங்கிற அக்கௌண்ட்டில் வராங்க இவங்கெல்லாம் அதே காரணத்தினால அவங்கவுங்க மிஸ்ஸஸும் சரஸ்வதி அவங்க வந்து சத்துவம் மகாலட்சுமி ரஜஸ் அப்புறம் பராசக்தி இது இவங்க துர்கா தமஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்படி அதே போல் ஆக்டிவிட்டீஸும் அப்படி புரிஞ்சுக்கணும் சிருஷ்டி உற்பத்தி காரியங்கள்லாம் சத்துவத்தினுடையது கிரியேட்டிவ் பவர்லாம் சத்துவத்தினுடையது எங்கே கிரியேட்டிவ் பவர் இருக்கோ அங்கே சத்துவம் அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் எங்கே மெயின்டெனன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கோ அங்கே வந்து ரஜஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் எங்கே டிஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்குது அங்கே வந்து தமஸ் டாமினேட் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ அப்படி அப்போ மூன்று குணங்களும் முக்கியம் அதில் மோட்ச பலன் அதுக்கு வந்து சத்துவம் முக்கியமாக இருக்கிறது அதனால இப்போ நான்கு வர்ணங்களை இதை வச்சு அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது சத்துவம் ரஜஸ் தமசை புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவி பண்ணும் இப்போ பிராமண வர்ணத்தார் அவர்களுக்கையும் சத்துவம் ரஜஸ் தமஸ் அதிகமாக இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இது இந்த சிலைட்லி படம் பிரச்சனை இல்லை என்ன அந்த பென்சில் ஓ நீங்களே இருக்க உங்களுக்கு பார்க்கணும் இப்படி பிரிச்சிருக்கலாம் நல்லா ஆயிடுச்சா இப்போ என்னன்னா பிராமணர் அச்சா இது என்ன வரும்னா எப்படி வராது சரி விட்டலாம் வாயாலே சொல்லிடலாம் ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்கு ஐடியா இல்லை முன்னாடி ஒரு ஐடியா வச்சுருந்தா அது என்னென்ன கிடைக்கல போயிட்டு போகுது அதாவது இப்போ நான்கு வர்ணத்தார்களே குணங்களின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ குணங்களை புரிஞ்சுக்கிறது ஈஸி வர்ணத்தார்களை புரிஞ்சுக்கிறது இல்லை நமக்கு நோக்கம் குணங்களை புரிஞ்சுக்கிறது அதுக்கு வர்ணங்கள்னாக்க நம்ம வந்து உலகம் பூரா இந்த நான்கு வர்ணங்கள் இருக்கு அதனால எங்கேயுமே இருக்கக்கூடிய பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் வைஷியர்கள் சூத்திரர்கள் பிராமணர்கள்னால் பொதுவாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதில் நாட்டம் உள்ளவர்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் அறிவாளிகள் அப்புறம் ரெண்டாவது க்ஷத்திரியர்கள்னால் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபோர்ஸ் மூன்றாவது வைசியர்கள்னா உற்பத்தியாளர்கள் நான்காவது சூத்திரர்கள்னா பணியாளர்கள் இந்த நாலு கேட்டகரி உலகத்தில் எங்கேயுமே இருக்கும் வைதிகம் சமுதாயத்தில் தான் இருக்குன்னு இல்லை அவைதிகம் சமுதாயத்தில் இதெல்லாம் இருக்கு ஆனால் அங்கே வந்து இந்த நான்கு விதமானவர்களும் மோட்சத்துக்கு கமிட்டானவர்கள் கிடையாது எதேச்சையாக ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் காரணம் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழறாங்க ஆனால் இந்த வைதிக்கர்கள் இங்கேயும் நான்கு விதமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான்கு பேருமே மோட்சத்திற்கு கமிட்டானவங்க அப்படி எல்லாம் வைதிக்கர்கள் அப்படி இப்போ சொல்லப்படுற விளக்கம் உலகம் பூரா பொதுதான் அப்படின்னு சொன்னா கூட ஆனால் நம்ம உலகத்தில் இருக்கிறவங்களாம் பற்றி விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் யார் சார் என்னை பற்றி சொல்கிறதுன்னு சொல்ல நான் வந்து உன்னை பற்றி சொல்லப்பா உண்மைதான் தான் சொல்கிறேன் போனால் போயிட்டு போது இந்த அனலைசேஷன் நான் இந்த மாதிரி சண்டைக்கு வரேன்னா கொஞ்சம் தற்காலிகமாக தப்பிக்கிறதுக்காக நான் வந்து வைதிகர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் தப்பிக்கலாம் தப்பிக்கிறதுக்காக இந்த கிடைத்த பயன்படுத்தலாம் ஆனால் உண்மை வந்து உலகத்தில் எங்கேயும் உள்ளது இப்போ என்னன்னா பிராமணர்கள் பிராமணர்களுடைய நிலைமை எப்படி சத்துவம் அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது இடத்தில் ரஜஸ் இருக்கிறது இரண்டாவது இடம்னா அளவி மூன்றாவது இடத்தில் தமஸ் இருக்கிறது இவங்க யாரு இவங்களுக்கு பேர் பிராமணர்கள் பிராமணர்கள்ட்ட இப்படிதான் இருக்கும் அதனால தான் அவங்க வந்து சாஸ்திரத்தை கற்றல் உண்மையை பார்த்தல் தவங்களை செய்தல் மோட்சத்தை அடைதல் இதை முக்கியமாக வச்சுக்கிறாங்க மீதி எல்லாம் செகண்டரியாக வச்சுக்கிறாங்க ஏன் பண்ணுறதுல ஆர்வம் குறைச்சலாக இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆர்வம் குறைச்சலாக இருக்குது பணிவிடைகளில் ஆர்வம் குறைச்சலாக இருக்குது அதிகமான நேரத்தை பார்த்தா இந்த சாஸ்திரம் ஆராய்ச்சி செய்தல் தவம் செய்தல் ஞானம் அடைதலில் தான் அதிகமாக போடுறாங்க இந்த பிராமணர்களுக்கு இன்னொரு வார்த்தை அந்தனர்கள் சொன்னாங்க அது அந்தனர்களும் அதே தான் பிராமணர்கள் அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்கு பார்ப்பனர்கள் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்ல அது வந்து திட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை நினைச்சுக்கிறாங்க அது வந்து பார்ப்பனர்கள் தான் என்ன அர்த்தம்னா பார்ப்பவர்கள் பார்ப்பவர்கள் உண்மையை பார்ப்பவர்கள் அதனால அவங்களுக்கு பேர் பார்ப்பான் பார்ப்பவன் அர்த்தம் பார்ப்பான் அந்த பார்ப்பான்ங்கிறது நல்ல வார்த்தை இது ஆக்சுவலாக அதை திட்டத்துக்காக பயன்படுத்தி பயன்படுத்தி அது என்னன்னா திட்ட வார்த்தைன்னு ஆயிடுச்சு அப்புறம் அது திட்டுற வார்த்தைங்கிறதுனால அதை நாகரீகமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்பன் நறுகள்னு மாற்றிட்டாங்க பார்ப்பனன் அல்லது பார்ப்பன் அதுதான் வார்த்தை பார்ப்பான் பார்ப்பவன்கிற அர்த்தத்தில் பார்ப்பவர் ஸோ அது அந்தனர்கள்னாலும் அதுதான் அப்புறம் இன்னொன்று பிராமணர்கள்னாலும் ஓகே அப்படி அடுத்து க்ஷத்ரியாங்கிற கேட்டகரிக்கு வரும் க்ஷத்ரியர்களுடைய நிலை என்னன்னா ரஜஸ் அதிகமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெவலில் அப்புறம் சத்துவம் இரண்டாவது அளவில் இருக்கும் தமஸ் மூன்றாவது அளவில் இருக்கும் குவான்டிட்டி அளவு இப்படி இருந்தால் அவங்களுக்கு இயற்கை க்ஷத்திரிய குணம் தான் வரும் அல்லது க்ஷத்திரியர்களுக்கு இப்படி தான் குணங்களுடைய காம்பினேஷன் இருக்கும் அடுத்தது வைஷ்யர்கள் வைஷ்யர்களுக்கு எப்படி இருக்குன்னா ரஜஸ் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கு டாமினேட் பண்ணுது அடுத்து ரெண்டாவது அமௌண்ட்ல இருக்கிறது எதுனா அளவில் தமஸ் ரெண்டாவது அமௌண்ட்டில் இருக்கிறது சத்துவம் மூன்றாவது அளவில் இருக்கிறது அப்படி இல்லை சாரி என்ன பார்த்தோம் நான் நாளால் பிரிக்கணும் நாலு சத்துவம் அதாவது வைஷ்யர்கள் வைஷ்யர்களுக்கு வந்து ரஜஸ் பிரிடமினட் ரஜஸ் மேலோங்கி இருக்கிறது தமஸ் இரண்டாவதாக இருக்கிறது சத்துவம் மூன்றாவதாக இருக்கிறது மூன்றாவது அளவில் இருக்கிறது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இப்போ அடுத்து சூத்ரர்களுக்கு வருகிறோம் சூத்ரர்கள்ங்கிறவங்களுக்கு தமஸ் டாமினேட் பண்ணும் அதிகமாக இருக்கும் அப்புறம் ரஜஸ் இரண்டாவது அளவில் இருக்கிறது சத்துவம் மூன்றாவது அளவில் இருக்கிறது இப்படி இவங்களுக்கு பேர் என்ன இப்படி இருப்பவர்கள் சுத்திரர்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அல்லது சுத்ர என்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு இப்படிதான் குணங்களுடைய இயல்பு காம்பினேஷன் இருக்கும் அதுக்குள்ளேயும் பார்த்தா கொஞ்சம் கூட குறிச்சிருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா சுத்திரர்களுக்குள்ளேயே கூட வேறுபாடுகளை பார்ப்பீங்க ஒருத்தர் கொஞ்சம் அவேர்ஃபுல்லாக இருப்பார் ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருப்பார் கொஞ்சம் மந்தமாக இருப்பார் அதே போல் பிராமணர்களையும் நீங்கள் வேறுபாடு பார்ப்பீங்க ஒருத்தர் வந்து பார்த்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பார் ஒருத்தர் கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக இருப்பார் ஒருத்தருக்கு நிர்வாக திறமை இருக்கும் ஒருத்தருக்கு நிர்வாக திறமை குறைச்சலாக இருக்கும் ஒருத்தருக்கு நோய் வந்தால் சீக்கிரம் குணமாகுது இன்னொருத்தருக்கு நோய் வந்தால் குணமாகுது இல்லை இதெல்லாம் என்னென்னா அந்த தமஸினுடைய குணங்கள் ரஜசனுடைய குணங்களுடைய கொஞ்சம் கூடுதல் குறையுது ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பார்த்தா சத்துவம் அப்படி இதை தவிர வேற ஏதாவது காம்பினேஷன் இருக்குன்னா நீங்கள் மூணு குணங்களை நீங்கள் எழுதி பார்த்து கலக்கி பாருங்க இந்த நாளை தவிர வேற காம்பினேஷன் கிடையாது இந்த நாலு தான் ஒரு குணம் இந்த நாளுக்குள்ள வேரியேஷன் இருக்கும் கொஞ்சம் பர்சன்டேஜ் கூட போச்சு கிளாசிஃபிகேஷன் பார்த்தா இந்த நாலு தான் மேஜர் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படி அப்படி இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் அப்படி நான்கு வர்ணங்களை நான்கு விதமான மனிதர்களை உண்டு பண்ணிக்கிறது அப்படி இப்போ நமக்கு ஓரளவு சத்துவ ரஜஸ் தமசை பற்றி கிளாரிட்டி இருக்கு இப்போ எதாவது என்னென்ன பண்ணுறதுன்னு மோட்சத்துக்கு பார்த்தா மூணுமே முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் சரியாக தூங்கலனாலும் நல்லது கிடையாது ஆ சரியாக தூங்கினாதான் சத்துவம் சரியாக வேலை செய்ய முடியும் அடக்கு வெட்டான ஓய்வு வேண்டும் அதனால் தமசு எனக்கு வேண்டாம் சார் நான் அதனால் தூங்கவே மாட்டேன்னு சொன்னால் அறிவு கேட்டு போயிடும் அறிவு தெளிவாக இருக்கும் அறிவு தெளிவாக இருக்கணும்னா தூக்கம் ஒழுங்காக இருக்கணும் பராமரிப்பும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா சாப்பாடு ரஜஸ் அதுவும் ஒழுங்காக சாப்பிட்டா தான் அறிவு சரியாக வேலை செய்யும் அப்போ அறிவுங்கிறதே ரஜஸ் தமசனுடைய சப்போர்ட்டில் தான் நிற்கிது அது வந்து கேவலமாக பார்க்கக்கூடாது கேவலமாக பேசக்கூடாது கேவலமாக நடத்தக்கூடாது ஒவ்வொன்றும் முக்கியம் அப்புறம் சிவபெருமானே தமசனுடைய கடவுள்னா என்ன பண்ணுறது அப்போ சிவபெருமான் கேவலம் பண்ணுவாங்க அப்போ அதற்கு உள்ள இடம் நமக்கு தேவை அது புரிஞ்சது அப்படி ஓகே அப்பா மணி ஒன்பதுலேயே ஆயிடுச்சு அப்போ வெற்றிகரமாக இதோட நிறுத்திப்போம் நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்தை நாளைக்கு தொட்டுக்கலாம் ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான தயாரிப்பு நீங்கள் முடிச்சிருக்கோம் அது வரைக்கும் திருப்தியாக இருக்கலாம் Oh. பெற்ற கல்வி வாழ்விதனில் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் திரட்டும் பயனதை உடன் திரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரையின் ஆசைகள் துணை வரட்டும் ஆசைகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையேனின் லீலை நூறு இறையேனின் லீலை நூறு என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் நிலையில் வாழும் இடிநிலை வேண்டாம் என்றும் இடிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஓம் ஓம்